நீடையேறிய சுளையும் முற்றல் களையிடையேறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் குளிர் நல்கிய தேள நில நீரும் இனியன என்பேன் கண்டீர் தமிழை என்னுயிரென்பேன் கண்டீர் கனியிட ஏறிய சுளையும் முற்றல் களையிட ஏறிய சாரும் நனி பசு பொழியும் பாலும் தென்னை நல்கிய குளிரில நீரும் இனியன என்பேன் எனினும் தமிழை என்னுயிர் என்பேன் என்ற தமிழ் மொழியை உலகெங்கும் அதன் பெருமைகளை பழைசாற்றி கொண்டிருக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியின் உலகெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் கோடான கோடி தமிழ் ரசிக பெருமக்களுக்கு எங்கள் பட்டிமன்ற குழுவின் சார்பாக மனம் கனிந்த மகிழ்ச்சியான தீபாவளி வாழ்த்துக்களை தெரிவிப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன் இந்த தீபாவளி திருநாள் மட்டும் எல்லா மதத்துக்கும் பொதுவான ஒரு திருநாள் ஆனால் அந்த திருநாள் வந்து ஒரு நரகாசுரன் அழிக்கப்பட்ட அந்த வரலாறு அடிப்படையாக கொண்டு உருவாக்கப்பட்ட ஒரு திருநாள் ஆனால் நரகாசுரன் யார் அவன் எப்போ செத்தான் எதுக்கு செத்தான்னு தெரியாமையே தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்க ஆள் தான் அதிகம் யாராவது ஒருத்தன் வேட்டு வச்சுக்கிட்டு இருக்கவன் அல்லது மத்தாப் கொளுத்திக்கிட்டு இருக்கவன்ட்ட கூப்பிட்டு நரகாசுரன்னா யார் அப்படின்னு அநேகமாக எங்கள் அப்பாவை தான் இருப்பார் அப்படி மேம் அவனுக்கு அந்த நேரத்தில் நரகாசுரன் அவங்க அப்பா இன்னொருத்தன் அந்த பக்கம் ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கான் அவன்கிட்ட போய் நரகாசுரன் யாருன்னு கேட்டா நான் லவ் பண்ற பொண்ணோட அப்பேம்மா அந்த பிள்ளைகிட்ட பேச போறப்பெல்லாம் சைக்கிளில் குறுக்க வந்துடுறேன் அந்த ஆள் அப்படின்னு அப்போ ஒவ்வொருத்தனுக்கும் வாழ்க்கையில் அழிக்கப்பட வேண்டிய நரகாசுரனுங்க நிறைய பேர் இருக்கான் அதனால அவருடைய பேர் தெரியுதோ தெரியலையோ தீபாவளியை சந்தோஷமா கொண்டாடிட்டு இருக்கான் சாதனையான சோதனையான தீபாவளிகள் எல்லாருக்கும் இருக்கலாம் ஆனால் ஆயிரம் சோதனைகள் வந்தாலும் அந்த தீபாவளி அன்னைக்கு காலையில் சோதனைகளை எல்லாம் மறந்து சாதனைகளை மட்டுமே மனதில் கொண்டு கொண்டாடும் ஒரே திருநாள் இந்த தீபாவளி திருநாள் தான் அதனால தான் அழகான ஒரு தலைப்பு நூற்றாண்டு கண்ட சினிமா சாதனையா சோதனையா அருமையான தலைப்பு காரணம் நடிப்புங்கிறது நம்மளுக்கு பிடிக்காத ஒரு விஷயம் இல்லை எல்லா இடத்துலையுமே நம்ம ஒரு ஆக்ட் கொடுப்போம் நான் கொடுத்த ஆக்டுகளையெல்லாம் நீங்கள் கேட்டிங்கன்னா அசந்து போயிடுவீங்க ஒரு நாள் வைகை எக்ஸ்பிரஸில் போயிட்டு இருந்தேன் என் ப பக்கத்தில் ஒரு பெரிய அரசியல்வாதி குரூப் ஏறி சைடில் உட்காந்தாங்க உட்காந்தோன்னா அவர் எனக்கு வணக்கம் சொன்னார் <laughs> வாங்க வாங்க லியோனி எப்படி இருக்கீங்க ஆ நல்லா இருக்கேன் நீங்கள் எப்படி இருக்கீங்க அவன் ஆ நல்லா இருக்கேன் வீட்டில் எல்லாம் இப்போ நல்லா இருக்காங்களா ஆ நல்லா இருக்கு எப்படி வாத்தியார் வேலையெல்லாம் ஆ நல்லா இருக்கீங்க அப்படின்னு ரொம்ப அந்யோன்யமாக விசாரித்தார் நானும் சரி நம்மளை ரொம்ப தெரிஞ்சவர் அப்படின்னா அவருக்கு பெரிய டிஃபன் கேரியரு மூணு கேரியரில் சாப்பாடு வந்துச்சு எனக்கு ஒரு தட்டில் சாப்பாடு கறி அது மீன் முட்டை எல்லாம் வருது நான் பாட்டுக்கு சாப்பிட்டு எல்லாம் முடிச்சிட்டேன் முடிச்சுட்டு அவர் விருதாச்சலத்தில் இறங்கிட்டார் இறங்கின பிற்பாடு என் கூட ஒருத்தன் உட்காந்து என் கூட வந்தவன் அவனுக்கும் சாப்பாடு கேட்டான் இப்போ சாப்பாடெலாம் கொடுத்தாரு அவர் யாருன்னு கேட்டான் சத்தியமாக எனக்கு தெரியாதரா அப்படின்னு ஏ யாருன்னே தெரியாமல் எப்படியா சோத்தை வாங்கி தின்ன அப்படின்னு ஏண்டா அவர் சாப்பாடுலாம் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நீ யார் யான்னு கேட்டால் அவர் என்ன நினப்பாரு அப்புறம் நீயும் தெரிஞ்சது மாதிரி வீட்டில் எல்லாம் நல்லா இருக்காங்களான்னு கேட்டேன் என்னைய கேட்டாரு நானும் திருப்பி கேட்டேன் அவ்வளவுதான் நல்ல வேலை மாட்டியிருந்த எவ்வளவு கேவலமாக போயிருக்கேன் நான் யாருன்னு தெரியுமான்னு கேட்டிருந்தா என்ன சொல்லுவேன் அப்படின்னு அப்படியும் போட்டு வாங்கியிருப்பேன் நான் நான் யாருன்னு தெரியுதா இந்த இது நம்ம மேடையில் அன்னைக்கு இது பட்டிமன்றம் அப்படின்னா அவராக சொல்லிடுவார் விருதாச்சலத்தில் தமிழ் சங்கம் விருதாச்சலம் வாங்க வாங்க முடிச்சிருவான் இது மாதிரி வாழ்க்கையில் நம்ம அவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுங்கிறதுக்காக நடிச்சிருக்கான் நடிக்க தெரியாத ஆள் சின்ன குழந்தைகளே நம்ம நடிக்க விட்டு பார்ப்பான் இங்கே உங்கள் பெரியப்பா மூஞ்சி எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டால் அந்த சின்ன பிள்ளை தான் அப்படிமா ஒரு சந்தோஷமாக இருக்கு அவனுக்காக பெரியப்பா இப்படித்தான் இருப்பார் அப்படின்னு அவங்க அம்மா தனியாக அவனை கூப்பிட்டு உங்கள் அப்பா போது எப்படி இருப்பார் அப்படின்னா அந்த குழந்தைய அப்படிங்க அந்த அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம் எப்படா அப்படிலாம் கண்டுபிடிக்கிற அப்படின்னு இந்த நடிப்பை தருவது தான் சினிமா அந்த சினிமாவுக்கு இன்னைக்கு நூறு வயசு ஆகி போச்சு ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலையும் பல விழாக்கள் கொண்டாடுவாங்க இருபத்தஞ்சி வயசு ஆயிடுச்சுன்னா வெள்ளி விழா ஏன் அதுக்கு பேர் வெள்ளி விழான்னு வச்சான்னா வெள்ளி மாதிரி நீ ஒரு இருபத்தஞ்சி வருஷத்தில் ஜனங்களுக்கு ஏதாவது பயன்பட்டிருக்கியான்னு யோசனை நீ பாரு அப்படிங்கிறதுக்காக தான் வெள்ளி விழா ஐம்பது வருஷம் கழித்து பொன் விழாம்மா கோல்டன் ஜூப்ளி தங்க மாதிரி இன்னைக்கு ஐம்பது வருஷம் நீ மக்களுக்கு ஏதாவது புரோஜனமாக இருந்திருக்கியா அப்படின்னு யோசனை பண்ணுறதுக்காக தான் கோல்டன் அதுக்கப்புறம் எழுபத்தஞ்சு வருஷத்துக்கு பிறகு வைர விழா இது எல்லாம் தான் நூற்றாண்டு விழா ஒரு பள்ளிக்கூடத்தில் நூற்றாண்டு விழா நடந்துச்சு பார்த்தேன் உண்மையான நூற்றாண்டு விழா அதுதான் அந்த பள்ளிக்கூடத்தில் தலைமை ஆசிரியை ஹெட்மிஸ்ட்ரஸ் நூற்றாண்டு விழா ஏற்கனவே நாலு பீரியடு நாலு அஞ்சு தடவை ஹெட்மாஸ்டராக இருந்து அந்த பள்ளிக்கூடத்தினுடைய முன்னேற்றத்துக்கெல்லாம் காரணமான அந்த வயசான ஹெட்மாஸ்டரை மேடை கூட்டிகிட்டு வந்து இந்த பள்ளிக்கூடம் இவ்வளவு பெருமையாக இருக்கிறதுக்கு நீங்கள் தான் காரணம்னு சொல்லி அந்த தலைமை ஆசிரியை ஹெட்மிஸ்ட்ரஸ் அம்மா அந்த அஞ்சு தடவை ஹெட்மாஸ்டராக இருந்தவருக்கு காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி இந்த நூற்றாண்டு விழா அன்னைக்கு இந்த பள்ளிக்கூடம் சிறப்பாக நடக்கிறதுக்கு உங்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லி காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கி அந்த கண்கொள்ளா காட்சியை எங்கே பார்த்தேன்னா ஒரு பள்ளிக்கூடத்தில் பார்த்தேன் அதுக்கப்புறம் நீங்கள் புரிஞ்சுக்கிற வேண்டியதுதான் அதனால் நான் வந்து இதுக்கு ஒரு பெரிய விஷயம் மூத்தோர்களை மதிப்பது நமது தமிழ் பண்பாடு இன்னைக்கு நான் இந்த இடத்துல இருக்கேன் அப்படின்னு சொன்னால் என்னுடைய பேச்சுக்கும் என்னுடைய நகைச்சுவைக்கும் காரணமாக கண்டிப்பாக ஒரு பெரியவர் இருப்பார் அந்த பெரியவரை நான் நினைக்காம இன்னைக்கு நான் தொடங்கினேன்னா நான் இந்த மேடை தான் எனக்கு கடைசி மேடை ஆயிரும் நூற்றாண்டு விழா எதுக்காக கொண்டாடுறோம்னா அந்த நூறு ஆண்டுகள் இவ்வளவு பெரிய நிறுவனத்தையோ அல்லது ஒரு இயக்கத்தையோ கட்டி காப்பாற்றிய அந்த பெரியவர்களுக்கு மரியாதை செய்வதற்காகத்தான் நூற்றாண்டு விழாவே கொண்டாடப்படுகிறது அது எதுக்குன்னா வருங்காலத்தில் இனிமே எல்லாரும் இது மாதிரி பெரியாருடைய மூத்தோருடைய அந்த சொற்களை கேட்டு அவர்களை மதித்து நடக்கணுங்கிறதுக்காக நூற்றாண்டு விழா அப்படிப்பட்ட நூறு ஆண்டு கண்ட சினிமா அந்த இந்திய சினிமா அதில் ஏன் இந்திய சினிமான்னு எடுத்துக்கிட்டோம்னா அர்த்தமே தெரியாமல் கூட நம்ம இந்தி பாட்டை ரசிச்சிருக்கோம் இந்திய சினிமாவில் மற்ற மாநிலத்தினுடைய சினிமாக்கள் நிறைய நம்மளை பாதிச்சிருக்கு உதாரணத்துக்கு மலையாளத்தில் எடுத்துக்கிட்டிங்கன்னா செம்மின்னு ஒரு படம் அந்த படத்தில் வந்த பாட்டு பாடாத வாயே கிடையாது அப்படிப்பட்ட ஒரு அழகான பாட்டு கடலின் அக்கறை போனோரே காணா பொன்னின போனோரே கடலின் அக்கறை போனோரே காணா பொன்னின போனோரே போய் வரும் போல் எந்து கொண்டு வரும் கை நிறைய போய் வரும் போல் எந்து கொண்டு வரும் பதினாலாம் ராவிலே பாலாடி திரையிலே மன்சகண்ணுருவாருளே மாணிக்க கல் தராமோ கடலின் அக்கறை போனோரே காணா பொன்னின போனோரு ஐம்பது வருஷத்துக்கு முன்னாடி வந்த பாட்டு இன்னைக்கும் உங்களை மகிழ்ச்சி படுத்துது ஆனா வேற்றுமொழி பாட்டாக இருந்தாலும் அந்த இசையினுடைய துள்ளல் அதே மாதிரி தெலுங்கு படத்தில் சங்கராபரணா அந்த படம் ஏற்படுத்த பாதிப்பு அடே அப்பா சங்கீதம் தெரியாதவன் கூட அந்த சங்கராபரணம் பாட்டை ரசித்தான் இதுதான் இந்திய சினிமா எல்லா மொழிகளும் நம்மை கவர்ந்ததுக்கு காரணம் அதில் இருந்த ஒரு சுவை இனிமை அதில் இருந்த கவர்ச்சி இந்த இந்திய சினிமா நூற்றாண்டு அன்னைக்கு கொண்டாடிட்டு இருக்கு இது நமக்கு சாதனையா சோதனையா அதான் பேசுறதுக்கு வந்திருக்காங்க ரொம்ப அற்புதமான ஒரு பேச்சாளர்கள் நாலு பேர் அருமையான தீபாவளி அன்னைக்கு இப்படி ஒரு நல்ல தலைப்பு காரணம் சினிமா நம்மளுக்கு ஏற்படுத்தின பாதிப்பு மாதிரி வேற எதுவும் ஏற்படுத்தியிருக்க முடியாது இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா அடே அப்பா சாதனை அப்படின்னு பேசுறதுக்கு அன்பிற்கும் மரியாதைக்கும் உரிய பத்திரிகை துறையிலும் பேச்சு துறையிலும் எழுத்து துறையிலும் தனக்கென்று ஒரு முத்திரையை பைத்து வருகின்ற அற்புதமான பேச்சாளரும் கவிஞருமான கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் சாதனையே அப்படின்னு பேச வந்திருக்காரு சோதனையேங்கிறதுக்கு எங்கிட்ட ஒரு கண்ணாடிக்காரரு ரெண்டு அணியும் பாருங்க கண்ணாடி போட்டிருக்கு சோதனைன்னு இந்த பக்கம் ஒரு கண்ணாடிக்காரர் அணித்தலைவராக இருக்கார் அற்புதமான சிந்தனையாளர் கோவை மாவட்டத்தினுடைய தமிழை மிக அழகாக பேசுவதில் ஆற்றல் வாய்ந்த பேச்சாளர் ஒரு வார்த்தையை அப்படி கன்னியாகுமரியிலிருந்து இப்படி மெட்ராஸ் வரைக்கும் கூட்டிகிட்டு வந்தோம்னா அந்த வார்த்தை எப்படி மாறிட்டு வருங்கிறதுக்கு ஒரு உதாரணம் திருநெல்வேலிக்காரங்களை கூப்பிட்டு கேட்டாங்க அப்படின்னு சொல்ல சொல்லுங்களேன் கேட்டாங்க அப்படின்னா கேட்டாக கேட்டாங்க கேட்டாக சொல்லி கொடுத்தவர் கேட்டாக அப்படின்ட்டு வந்துட்டாரு மதுரைக்காரங்களை சொல்லி பாருங்க கேட்டாங்க அப்படின்னா கேட்டாங்க கேட்டாங்க கேட்டாங்க சொல்லி கொடுத்தவர் அப்போ கேட்டாங்க அப்படின்ட்டு கிளம்பிட்டார் தஞ்சாவூர் பக்கம் வந்தாங்க கேட்டாங்க அப்படின்னா கேட்டாவோ அப்படிமாவ அது தஞ்சாவூர் கேட்டாவோ சொல்லுவாவோ வந்து பொண்ணு பார்த்துட்டு போனாவோ அப்புறம் கடிதம் போடுவாவோ பூரா ஓதம் அது தஞ்சாவூர் சென்னைக்கு வந்துட்டீங்கன்னா ஆக கேட்டாங்க அப்படின்னா கேட்டுக்கினாங்க கேட்டாங்க கேட்டுக்கினாங்க வந்துக்கினாங்க போய்க்கினாங்க அப்புறம் நாங்கள் பார்த்துக்கினே போய்க்கினே பேசிக்கினே சாப்பிட்டுக்கினே சாப் பண்ணிக்கினே போய்க்கினே இருக்க வேண்டியதுதான் அடே அப்பா அங்கே கோயம்புத்தூரில் போய் கேட்டு பாருங்க கேட்டாங்க அப்படின்னா காட்டு போட்டாங்கோ கேட்டாங்க காட்டு போட்டாங்கோ கேட்டாங்க காட்டு போட்டாங்க அவங்க கேட்டு போட்டாங்க அப்படின்ட்டு நம்ம வந்துட வேண்டியதுதான் அந்த கோவை மாவட்டத்தினுடைய தமிழை உலக நாடுகள் முழுவதும் சென்று பேசிய சிறந்த பேச்சாளர் கோவை தனபால் சோதனையன் பேச வந்திருக்கார் அந்த பக்கம் சாதனையன் பேசுறதுக்கு வேலூரிலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய ஆஸ்கார் தொழில்நுட்ப கல்லூரியில் முதல்வராக பணியாற்றி கொண்டிருக்கும் பேராசிரியர் அன்பு சாதனைய அப்படிங்கிற அணியில பேச வந்திருக்காரு சோதனைய அப்படிங்கிற அணிக்கு இந்த பக்கம் ஒரு மீசக்காரரு விழுப்புரத்திலிருந்து வருகை வந்திருக்கக்கூடிய கவிஞர் வல்லபராஜ் சோதனைய அப்படிங்கிற அணியை நிறைவு செய்ய வந்திருக்காரு மிகச்சிறந்த ஒரு தலைப்பு நல்ல தலைப்பு அருமையாக பேசக்கூடிய பேச்சாளர்கள் மிக அருமையாக ரசிக்கக்கூடிய கலைஞர் தொலைக்காட்சியினுடைய எங்கள் உயிரினும் மேலான ரசிக பெருமக்கள் இந்த தீபாவளி எப்படிப்பட்ட தீபாவளியாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எல்லாவற்றையும் அதிகாரம் செய்து ஆட்சி அதிகாரம் சர்வாதிகாரம் இவைகள் அனைத்தையும் ஒழித்து உண்மையான மக்களாட்சி இந்த தீபாவளியிலிருந்து கிடைத்தால் அதுவே இந்த தீபாவளியினுடைய நல்ல செய்தியாக இருக்கும் என்பதை சொல்லி அதிகாரத்துக்கு அடிபணியக்கூடிய மக்கள் இல்லாமல் மக்களாட்சியின் தத்துவத்தை மதிக்கும் மக்கள் இந்த தீபாவளியிலிருந்து உருவானால் அதுவே ஒரு நல்ல தீபாவளியாக இருக்கும் என்று என்னுடைய தீபாவளி செய்தியாக சொல்லி இப்பொழுது பட்டிமன்றத்தினுடைய விவாதம் தொடங்க இருக்கிறது நூற்றாண்டு கண்ட சினிமா மக்களுக்கு சாதனையா சோதனையா எடுத்தோன்ன சோதனையை ஆரம்பிக்காம சாதனையை ஆரம்பித்தால்தான் ஒரு மகிழ்ச்சிகரமான தீபாவளியாக இருக்கும் என்று சொல்லி நூற்றாண்டு கண்ட சினிமா மக்களுக்கு சாதனையே என்ற அணியை துவக்கி பேராசிரியர் அன்பு தனது கருத்துக்களை வழங்க மேடைக்கு வருகிறார் அனைத்துக்கும் தீப ஒளி ஏற்றும் கலைஞர் தொலைக்காட்சியின் வழியாக உங்கள் அனைவருக்கும் தித்திப்பு திருநாள் தீபாவளி நல்வாழ்த்துக்களை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன் நடுவர் பிறந்தகை அவர்களை நூறாண்டு கண்ட தமிழ் சினிமா நூறாண்டு கண்ட இந்த திரைப்படம் எதை சாதித்திருக்கிறது என்று சொன்னால் இந்த மக்களுக்கு நன்றாக தெரியும் தமிழகத்தில் ஒரு முதல்வர் அல்ல ஐந்து முதலமைச்சர்களை தந்தது சினிமா என்பதை யாராலும் மறக்க முடியாது பேரஞ்சர் பெருந்தகை அண்ணா தொடங்கி முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை தொடங்கி ஐந்து முதலமைச்சர்களை இந்த மண்ணுக்கு வழங்கியதுதான் நூறாண்டு கண்ட சினிமா சினிமாவுக்கு ஒரு சாதனை என்னவென்று சொன்னால் கோட்ஸே கோட்ஸே என்கிற கொடியவன் ஷூட்டிங் நடத்தினான் நடமாடி கொண்டிருந்த காந்தி படமானார் ஆனால் எங்கள் சினிமாக்காரன் ஷூட்டிங் நடத்தினான் படமாக இருந்த காந்தி நடமாடினார் இதுதான் எங்கள் வரலாறு இதுதான் எங்களுக்குள்ள சாதனை நடுவர்களே நடுவர்களே சினிமா என்பது என்ன தெரியுமா விஞ்ஞான தேவதை கையிலே எடுத்திருக்கிற கலாதீபம் தான் எங்கள் சினிமா அந்த சினிமா யாரை யாரையெல்லாம் கொண்டு வந்துச்சு தெரியுமா இந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் சந்திரன் வந்ததும் இந்த சினிமா தான் கலை வணந்தது இங்கே தான் காதல் கொண்டது இங்கே தான் அந்த பாட்டு நீங்க பாடி நாங்க கேட்கணும் இந்திரன் வந்ததும் சந்திரன் வந்ததும் இந்த சினிமாதான் எங்க எம்ஜிஆர் வந்ததும் என்டிஆர் வந்ததும் இந்த சினிமாதான் கலை வளர்ந்தது இங்கேதான் காதல் சொன்னது இங்கேதான் கட்சி வளர்த்ததும் ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான் அட அமெரிக்காவில் ஆட்சி பிடிச்சது இந்த சினிமா தான் கைலாசநாதர முருகன கண்ணால மாமால பார்த்ததுண்டா கூறு காத்தவராய மதுர வீரன் சினிமாவில் தான்டா பார்த்துருக்கான் போதுமா நடுவரவர்களே அதாவது நான் வந்து இந்த கிராம் போன்ற ரெக்கார்டு மாதிரி ஆயிட்டேன் இப்ப நான் ஏதாவது ஒரு பழைய பாட்டு கிடைக்கலன்னா ஒரு ரெக்கார்டு பிளேயர் எடுத்து போட்டு இப்படி ஊசியை வச்சா பாடிச்சுக்கிட்டே இருக்கும் போல இருக்கு அப்படின்ட்டு நடுவர்களே இந்த சினிமா சாதித்திருக்கிற சாதனை இருக்கிறத சாதாரண சாதனை அல்லங்க என்ன சாதனை என்று சொன்னால் நூறாண்டு கண்ட தமிழ் சினிமா நூறாண்டு கண்ட சினிமாவினுடைய சாதனை எதுவென்று சொன்னால் இருநூறு ஆண்டுகள் தம்மை அடிமைப்படுத்திய இங்கிலாந்து ராணி அந்த ராணியே தன் சிம்போனி இசையால் அடிமைப்படுத்திய ஒரு ராஜா அவன் தான் இளையராஜா இது எங்களுக்குள்ள சாதனை அல்லவா இன்னும் சொல்ல போனால் திராவிட இயக்கங்களுடைய கருத்துக்கள் திராவிட இயக்கங்கள் இந்த மண்ணிலே வேரூன்றி ஆட்சி பிடித்ததுக்கு காரணம் பேரஞ்சர் பெருந்தகை அண்ணாவினுடைய உரை நடையும் கலைஞருடைய திரை நடையும் தமிழ் இலக்கு சினிமா உலகத்தில் மறக்க முடியாது இன்னும் சொல்ல போனால் நாங்கள் சாதித்திருக்கிற சாதனை என்ன தெரியுமா நடுவர் அவர்களே இந்த இசை அமைத்து அந்த இசையால் தமிழ் சினிமாவா இந்திய சினிமாவா ஆஸ்கார் விருதா இவர்களால் பெற முடியுமா என்று நினைக்கிற போது நடுவர் அவர்களே எங்கள் நூறாண்டு கண்ட சினிமாவின் சாதனை ஒரு ஆஸ்கார் அல்ல இரண்டு ஆஸ்கார் விருதுகளை வாங்கி அந்நிய மொழி பேசுகிற அந்த மண்ணில் அவர்களுக்கு தமிழ் தெரியாது இருந்தாலும் என் தமிழ் மண்ணிலே பிறந்த ஒரு தமிழன் ஏ ஆர் ரகுமான் எல்லா புகழும் இறைவனுக்கே என்று சொன்னான் என்று சொன்னால் அந்த சாதனை எங்களுடைய சாதனை இன்னும் சொல்ல போனால் பாரதி ராஜா தமிழ் திரையுலகத்தில் வந்தபோதுதான் என்ன சொன்னாங்கன்னா அதுக்கு முன்னாடி எல்லாம் சினிமாவை ஸ்டுடியோக்குள்ள செட்டு போட்டு எடுத்தாங்க செட்டு போட்டு தான் எடுத்தாங்க ஆனால் பாரதி ராஜா தான் வெளிப்புற படப்பிடிப்பை முதலிலே நடத்தினார் அதுவரையில் இந்த மக்கள் திரை உலகத்தை பார்க்கக்கூடிய மக்கள் சினிமாவை கேமரா வழியாகத்தான் பார்த்தார்கள் ஆனால் கண்ணனுடைய கண் வழியாக பார்க்க வைத்தது யார் என்று சொன்னால் எங்கள் பாரதி ராஜா அது மட்டும் இல்ல பத்திரிகையாளர் எழுதினா என்ன எழுதுனா தெரியுமா எங்கள் ஊருக்கு சினிமா வந்ததுண்டு எங்கள் ஊருக்கு சினிமா வந்ததுண்டு ஆனால் சினிமாவில் எங்கள் ஊர் முதல் முதலாய் வந்தது பாரதி ராஜா படம் எடுத்த பிறகுதான் சிவாஜி என்கிற ஒரு மாபெரும் நடிகன் சிவாஜி நடிக்கிற போது கண்ணம் நடிக்கும் கண் நடிக்கும் புருவம் நடிக்கும் முடி நடிக்கும் எல்லாம் நடிக்கும் ஆனால் முடிக்கும் நடிக்கும் பாக்கியத்தை தந்த ஒரு நடிகன் உண்டென்று சொன்னால் அது சிவாஜி கணேசன் கவிஞர் சுரதா இருந்தார் வாழ்க்கை எது தெரியுமாடா ஆடு அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி நிலைமையே சொந்தமாடான்னு சுரதர் சொன்னார் ஆனா பட்டுக்கோட்டை வருகிற போது என்ன சொன்னா குட்டியாடு தப்பி வந்தா குள்ளநெறிக்கு சொந்தம் குள்ளநெறி தப்பி வந்தா குறவனுக்கு சொந்தம் தட்டுக்கட்ட மனித கண்ணில் பட்டதெல்லாம் சொந்தம் சட்டப்படி பார்க்க போனா எட்டடிதான் சொந்தம் உனக்கு எது சொந்தம் எனக்கு எது சொந்தம்னாரு பட்டுக்கோட்டை இடத்துல கேட்டாங்க எல்லாரும் ஆறடி தான் சொல்லுவாங்க நீங்க எட்டடி தான் சொல்றீங்கன்னு முடியுது அந்த பொதுவுடைமை கவிஞன் தமிழ் சினிமா வரலாற்றில் சொன்னான் நூறாண்டு கண்ட தமிழ் சினிமா சாதித்தது எது சொன்ன வாழ்க்கையில எல்லாருக்கும் ஆறடி தான் ஆனால் ஆறடி கூட இல்லாமல் குறுகி படுத்து கூடி படுத்து முடங்கி படுத்து என் ஏழை சமுதாயம் செத்து போனது ஆனால் அவன் சாகிற போதாவது மரணத்தின் போதாவது ரெண்டடி எக்ஸ்ட்ரா விட்டு நீட்டி படுத்தோம்னு சொன்ன மண் எங்களுடைய மண் இன்னும் சொல்ல போனா வைரமுத்து விழியில் விழுந்து இதயம் நுழைந்து உயிரில் கலந்த உறவே என்று காதலை அற்புதமாக சொன்ன வைரமுத்து அந்த வைரமுத்துக்குல்ல தனி சிறப்பு என்னன்னா கிராமத்து பாடல்களை எல்லாம் கொண்டு வந்து அந்த மண்வாசம் கலருக கமலுகிற பாடல்களை எல்லாம் தமிழ் சினிமாவுக்கு கொடுத்தாரு ரெண்டு இந்திராங்கிற படம் ரெண்டு தோழிகள் சந்தோஷமாக இருந்த மகிழ்ச்சியான கவிதை அற்புதமாக சொல்லி காட்டியவன் எங்கள் வைரமுத்து அல்லவா ஒரு தேசிய விருது அல்ல திரைப்பட பாடலுக்காக ஆறு முறை தேசிய விருது வாங்கிய ஒரு தமிழ் கவிஞர் உண்டு என்று சொன்னால் அதுதான் எங்கள் வைரமுத்து ரெண்டு பேரும் ஒன்னா இருக்கிறாங்க ஆனால் பிரிய போகிற வாழ்க்கையை அந்த மண்ணிலே இருந்து அந்த மண்வாசத்திலே இருந்து திரைப்பட உலகத்துக்கு கொடுத்தவர் எங்கள் வைரமுத்து சொன்னார் ரெண்டு தோழி ஒன்னா இருக்கிறாங்க பிரிஞ்சு போறாங்க அவங்க பேசுறாங்க ஆத்தோரும் பூத்தமரம் ஆணை அடங்க மரம் கிளையெல்லாம் கூடுகட்டி கிளியடையும் புங்க மரம் புங்க மரத்தடியில் பூ விழுந்த மண்வெளியில் பெண் பார்த்த சிறு வயசு பெண்ணே நிறைவிருக்கா சிரிக்கும் அவ பாவாட சீக்கிரம் அவருதுன்னு இறுக்கி முடிவோட்டு எங்காத்தா கட்டிவிட பட்டு சிறுகயிறு பட்டையிடம் பொண்ணாக இடுப்பு தடத்தில் நீ என்ன வச்ச நினைவிருக்கா கருவாட்டு பானையிலே சிறுவாட்டு காசு எடுத்து கோணாறு கடை தேடி குச்சைசு ஒண்ணுவாங்க நாந்திங்க நீ கொடுக்க நீ கொடுக்க நாந்திங்க கலங்கி ஐசு குச்சி கலர் கலரா கண்ணீர் வடிக்க வீதி மணல்ல ரெண்டு துண்டா விழுந்துருச்சு நினைவிருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குழி ஆடுகையில் கால் கொலுசு நீ தொலைக்க குடுவாப்பா கிளவி என்று கேவி கேவி நீ எழுக என்னோட கால் கொலுசு எடுத்துனக்கு விட்டு எங்க வீட்டில் போய் நொக்கு பெத்த நினைவு இருக்கா ஒன்னா வளர்ந்தோம் ஒரு தட்டில் சோர்த்துனோ பிரியாம இருக்க பெருவழியை யோசிச்சோம் ஒரு புருஷங்கட்டி ஒரு வீட்டில் சக்காலத்திய வாழ சம்மதிச்சோம் நினைவு இருக்கா வெள்ளாறு சலசலக்க வெயில் போல நிலவடிக்க பல்லாங்குழி ஆடுகையில் ஆடு கனவு கண்டா அறிவா அறியாது பொழுது கனவு கண்டா புழுவுக்கு தெரியாது எப்படியோ பிரிவானம் இருவேறு திசையானம் தண்ணி இல்லா ஊருக்கு தாலி கட்டி நீ போக வறண்ட ஊருக்கு வாழ்க்கப்பட்டு நாம் போக ஏம்புள்ள ஏம்புருச எம்பொழப்பு என்னோட உம்புள்ள உம்புருச உம்பொழப்பு உன்னோட நாளும் கடந்துருச்சு நரை கூட விழுந்துருச்சு நம்ம வயத்துல வளர்ந்த வயசுக்கு வந்தாச்சு ஆத்தோறும் பூத்த மரம் ஆனை அடங்க மரம் கிளையெல்லாம் கூடு கட்டி கிளியடையும் புங்கவரம் போன வருஷத்தில் புயல் காத்தில் விழுந்திருச்சு என்கிற கவிதையை உலகத்துக்கு தந்தவர் எங்கள் சினிமா கண்ட கவிஞர் இன்னும் சொல்ல போனால் கலைஞருடைய பூம்புகார்ல இளங்கோடிகள் கவிதையாக எழுதுவதை வசனத்தாலே எழுதி காட்டினாரே எத்தகைய அற்புதமான சாதனை இந்த இந்த பட்டி மண்டபத்தில் நூறாண்டு கண்ட இந்த சினிமாவில் கலைஞரை தவிர்த்து சினிமா வரலாற்றை சொல்ல முடியாது சினிமா சாதனையை சொல்ல முடியாது நடுவர் அவர்களே கலைஞர் யார் தெரியுமா நூறாண்டு கண்ட சினிமாவில் கரைகளை புறக்கணித்து விட்டு நதிகள் நகர்ந்ததாய் வரலாறு இல்லை கலைஞர் என்கிற அற்புதமான வசனகர்த்தாவை விட்டு தமிழ் சினிமாவுக்கு வரலாறு இல்லை எத்தகைய செய்தார்னா எம்ஜிஆர் பெயரால் திரைப்பட நகரம் தொழிலாளர்களுக்கு நலிவடைந்த தொழிலாளருக்கு வீட்டு வசதி அற்புதமான நடிகர்களுக்கு சிலை விருதுகள் அவர் பெயராலே பாராட்டு விழா என்று அத்தனை சாதனைகளையும் ஒட்டுமொத்தமாய் செய்திருக்கிற கலைஞர் இருக்கிறாரு நூறாண்டு கண்ட தமிழ் சினிமாவில் நூறாண்டு கண்ட சினிமா வரலாற்றில் சாதனை சரித்திரத்தில் ஒரு மயில் கல்லாகத்தான் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் இருக்கிறார் நூறாண்டு கண்ட தமிழ் சினிமா எது தெரியுமா அது ஒரு இமயம் அந்த இமயத்தை ஒரு சின்ன கல் எடை போட்டு பார்க்க முடியாது அந்த நீலவானத்தின் அகலங்களை மூளையிலே இருந்து ஒரு நட்சத்திரம் முழம் போட்டு பார்க்க முடியாது நூறாண்டு கண்ட சினிமா மக்களுக்கு சாதனையே சாதனை என சொல்லி வாய்ப்பளித்தவர்களுக்கும் வாய்மொழி கேட்டவர்களுக்கும் உங்கள் பாதங்களை பாருங்கள் என் நன்றி மலர்கள் குமிந்திருக்கிறேன் சொல்லி வாய்ப்புக்கு நன்றி தெரிவித்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அன்பு பல கலரில் சட்டை போட்டிருக்கும் போதே நான் சந்தேகப்பட்டேன் எல்லாத்தையும் கலந்து அடிப்பாருண்டு கவிதை பாட்டு வசனம் நடிப்பு எல்லாத்தையும் கொண்டு வந்துட்டார் அதில் இரண்டு ஒரு கிராமத்தில் தோழிகள் ரெண்டு பேர் வெவ்வேறு இடத்துக்கு வாக்கப்பட்டு போகிறப்ப அந்த கவிதையை என்ன அழகாக சொன்னார் பாருங்க அதில் அவர் சொல்கிறப்ப என் மனசை பாதிச்சதுன்னா அந்த ஐஸ் தான் அந்த கிராமத்து திருவிழாவில் இந்த ஐஸுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது இன்னைக்கு எவ்வளோ பெரிய பெரிய கம்பெனிலலாம் ஐஸ்கிரீமு கசட்டா டட்டா டிடி டோ அப்படின்லாம் விற்பாங்க இருந்தாலும் அந்த குச்சி ஐஸ் இருக்கு பார்த்தீங்களா அதில் பல கேடர்ஸ் இருக்கேன் சாதா ஐஸ் அது வந்து வெறும் பனிக்கட்டி சிவப்பு மஞ்சள் ரோஸு பச்சை அது வந்து எங்கள் காலத்தில் அஞ்சு காசு அது அது மேலே ஒரு சேமியா அதுக்கு பேர் சேமியா ஐஸ் அது அப்படியே இழுக்க இழுக்க ஐஸெல்லாம் கரைஞ்சிரும் சேமியா மட்டும் இருக்கும் அது அது எவ்வளோ ஜாலியாக இருக்கும் தெரியுமா கடைசி அந்த சேமியா ஃபுல்லாக தின்னு அப்படியே சோறு தின்ன மாதிரி தின்றுருப்பேன் அதில் இங்கே ஒரு சேமியா இருக்கேன் இங்கே ஒரு சேமியா இருக்கேன் அதுக்கடுத்து ஜவ்வரிசி ஐஸு கேள்விப்படுறீங்களா முட்டை முட்டையா முட்டை முட்டையாக முட்டை முட்டையாக இருக்கேன் அதை அப்படியே ஐஸ் சாப்பிட சாப்பிட அந்த ஜவ்வரிசி பூரா கொப்பளம் கொப்பளமாக இருக்கேன் அப்புறம் ஒன்று ஒன்றா கடித்து சாப்பிடுவாங்க சேமியா ஐஸு ஜவ்வரிசி ஐஸு இன்னும் டுபாக்கூர் ஐஸ் ஒன்று இருக்கேன் அது ரொம்ப நாளாக அதுதான் ரொம்ப விலை பத்து காசு அது அப்படியே அந்த ஐஸை நொறுக்கி ஒரு கப்பில் போட்டு ஒரு குத்து குத்தி அப்படி ஒரு குச்சியை மடக்கி அப்படி எடுப்பேன் வெள்ளை வெளியேறுன்னு இருக்கேன் ரெட் கலர் இனிப்பு சாயத்தை அப்படியே கொட்டுவாங்க அழகாக இருக்கேன் பத்து காசுன்ட்டு வாங்கி ஒரு உறிஞ்சு உறிஞ்சிடுவேன் சிவப்பு ஊரா உள்ளே போயினேன் அப்புறம் வெறும் பனிக்கட்டியை மட்டும் வச்சுட்டு ஏமாத்தி விட்டாயடா அதுக்கு பேசாமல் நம்ம அஞ்சு சாமி ஆயுஷ் வாங்கி தின்றுக்கலாம் அப்படின்ட்டு அந்த அழகை பார்த்து மயங்கி ஏமாந்து வெறும் பனிக்கட்டியை கையில் வச்சுருப்பான் என்ன ஜாலியாக இருக்கும் பாருங்கள் அந்த ஐஸை அது அந்த ரெண்டு பெண்கள் தோழிகளாக இருந்தப்ப அதை பரிமாறிக்கிட்டதை ரொம்ப அழகாக சொன்னார் தீபாவளி நம்மளுக்கு ஏன் மகிழ்ச்சியாக இருக்குனாக்க அந்த சவுண்டு சினிமாவில் வந்து அந்த சவுண்ட் எஃபெக்ட் கொஞ்ச நேரம் படம் ஓடிக்கிட்டு இருக்கப்ப திடீர்னு கதாநாயின்னு வில்லன்னு பேசிட்டு இருக்காங்க அதாவது பாட்சா படத்துல ரஜினியா ரகுவரன் பேசிட்டு இருக்காங்க பாஸ் ஆண்டனி மார்க் ஆண்டனி அப்படின்னா சவுண்டு நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்க அவ்வளவுதான் தேட்டருக்காரனுக்கு அந்த அஞ்சு நிமிஷம் ஐயோ ஏய் சத்தத்தை காணாமடான்னு பிளேடு எடுத்து ஒரு சீட் அப்படியே இழுப்பேன் உள்ள இருந்து பஞ்சம் பூரா எடுத்து விடுவாங்க ஏண்டா ஒரு ரெண்டு நிமிஷம் சவுண்டு கட் ஆனதுக்கு பதினஞ்சு சீட்டை கிழிச்சு விட்டாங்களேன்ட்டு அந்த சவுண்டு வந்து அவ்வளோ இம்பார்ட்டண்ட்டு தீபாவளியில் அந்த சவுண்டு கேட்க கேட்க மனசுக்கு அப்படியே மகிழ்ச்சியாக இருக்கும் அதனால தான் ஒளி திருவிழா அது ஒளி ஒலி ரெண்டும் கலந்த திருவிழா இன்னைக்கு அப்படிப்பட்ட ஒரு நல்ல ரசனையை கொடுத்தது தமிழ் சினிமாவுடைய சாதனை அப்படின்னு அன்பு வாங்க கவிஞர் வல்லபராஜ் ரொம்ப கோபமாக இருக்காரு அண்ணே முருகவர்களே அன்பு வந்தார் ஏதோ ஒரு பாட்டு பாண்டிங்களே முதல்ல என்ன பாட்டு அது இந்திரம் வந்ததும் சந்திரம் வந்ததும் இந்த சினிமா தான் அந்த பாட்டு தானே இப்படியும் பாடலாம் அதை எப்படி நடிகத்து புள்ள ஆம்லேட் போட்டது இந்த சினிமா தான் பம்பரம் விட்டு பார்த்திருந்தது இந்த சினிமா தான் என்ன ஊத்தந்து அங்கேதான் தேன் தடவியது அங்கேதான் போதா குறைக்கு கம்மலம் மாட்டி அழகு பார்த்தது இந்த சினிமா தான் எப்படி அந்த பாட்டை எப்படி உள்டா பண்ண நீ அதாவது எப்பயும் உள்டா தான் ஜெயிக்குங்கிறதுக்கு இதான் எடுத்துக்காட்டு இப்ப எனக்கு ஒரிஜினல் பாட்டு மறந்து போச்சு இன்னொரு சந்தேகம் பட்டி மண்டபத்துடைய தலைப்பு என்ன கிழிஞ்சதுபா இவ்வளோ நேரம் ரெண்டு பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டு இருக்கேன் தலைப்பு என்னன்னு கேட்கிறாரு நூற்றாண்டு கண்ட சினிமா மக்களுக்கு சாதனையா சோதனையா அப்படியா சொல்றீங்க நான் என்ன நினைச்சிட்டேன் அன்பண்ண பேசும்போது நூற்றாண்டு கண்ட சினிமா கலைஞர்களுக்கு சாதனையா சோதனையா நினைச்சுட்டேன் ஏஆர் ரகுமான் விருது வாங்கினார் இல்லைன்னு சொல்லலை கலைஞனாக விருது பெற்றார் அதனால் மக்கள் அடைந்த சாதனை என்ன இதான் எங்களுடைய கேள்வி இன்னொன்று சொல்லட்டுமா அமெரிக்காவுக்கு ஒபாமா அரிசின்னா உப்புமா அப்பா நீ அடுத்து வேற டயலாக் சொல்லிருவியோன்னு பயந்தே போனேன் நான் அமெரிக்காவுக்கு ஒபாமா அரிசினா உப்புமா அப்பா தப்புச்சண்டா அமெரிக்காவுக்கு ஒபாமா அரிசின்னா புட்டுமா பிரியாணின்னா கரிமா தானை தலைவர் கலைஞர் ஒரு எழுத்துக்கு ஒப்பாமா கலைஞர் ஒரு எழுத்துக்கு நிகராகுமா கலைஞர் ஒரு எழுத்துக்கு ஈடாகுமா நேர் நேர் தேமா நிறை நேர் புலிமா சொல்லுங்க அந்த கவிதையை பினிஷ் பண்ணாம விட்டுட்டியப்பா கலைஞரின் ஒரு எழுத்துக்கு ஒப்பாமா அப்படின்னு கேட்டீல இப்படிலாம் நடந்ததுக்கு காரணம் டப்புமா டப்பு அனாதை சிறுவனாக அறிமுகமாகி மெல்ல வளர்ந்து காதலில் திளைத்து பிற்பாடு ஏய் வேணாண்டா ஏய் கத்தி வேணாண்டா கொலை வேணாண்டா ஏய் போங்கடா பிள்ளைங்களை படிக்க வைங்கடா போங்கடா பிள்ளைங்களை படிக்க வைங்கடான்னு சொல்லி கல்வி கற்றால் சாதி ஒழியும் மதச்சண்டை ஒழியும் என்று சொன்னவர் பிற்பாடு மெல்ல வளர்ந்து மிக வேகமாக வளர்ந்து கடவுள் இல்லைன்னு சொல்லாதேன் வாய் அழுகிடும் கடவுள் இல்லைன்னு எப்ப நான் சொன்னேன் அப்படி ஒருத்தர் இருந்தா நல்லா இருக்கும்னு சொன்னாரே உலகநாயகன் கமலஹாசன் அதை விட அவர் சொன்ன டயலாக்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது கடவுள் இருக்குன்னு சொல்றவனையும் நம்பலாம் கடவுள் இல்லைன்னு சொல்றவனையும் நம்பலாம் நான் தான் கடவுளுங்கிறான் அவனை மட்டும் நம்பாதேன் அப்படிப்பட்ட உலகநாயகன் கமலஹாசன் சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை கிடையாது ஏன் தெரியுமா அப்படிப்பட்ட உலகநாயகன் கமலஹாசன் ஒரு மூன்று மாதத்துக்கு மூன்று மாதங்களுக்கு முன்பு இந்த நாட்டை ஊட்டி நான் வெளியேறுகிறேன் என்று சொன்னார் ஒரு மாபெரும் கலைஞன் இந்த நாட்டை விட்டு வெளியேறான் சொன்னானே இதை விட ஒரு மானக்கேடு உங்கள் நூற்றாண்டு கண்ட சினிமாவுக்கு தேவையா இன்னொரு சொல்லட்டுமா கமலஹாசன் நாட்டை விட்டு போறேன்னாரு அவ்வளோ பெரிய பஞ்ச் டயலாக் பேசின ஒரு தடவை சொன்னா நூறு தடவை சொன்ன மாதிரி நீ எத்தனை தடவை சொன்னாலும் அல்பபெட்டிக்கல் ஆர்டர் படி ஆறாவது வரிசையில் தான் உட்காரணும் விடுங்க இன்னும் சொல்லட்டுமா எந்த ஒரு நாடாக இருந்தாலும் சரி நாம் தமிழர்களுடைய மரபு பண்டைய மன்னர்கள் படையெடுக்கிற பொழுது கூட எதிரி நாட்டுக்கு சென்று அங்கு இருக்கிற அத்துணையும் அழித்து விடுவார்கள் ஆனால் கலைஞன் வீட்டையும் கலைஞனுக்கு பரிசாக எடுத்திருக்கிற பரிசு பொருட்களையும் சிதைக்க மாட்டார்கள் இதுதான் வரலாறு அப்ப என்ன தெரியுமா அர்த்தம் ஒரு நாட்டில் கலைஞனை காயப்படுத்தினால் அந்த நாடும் உருப்படாது நாட்டின் அரசும் உருப்படாது என்பதுதான் உண்மை விழுப்புரத்துக்கு ஒரு பஸ்ஸில் வந்தேன் எப்பயுமே தூங்கிட்டு வருவேன் உங்க சினிமா பாட்டும் படமும் பண்ண கூத்துருக்கு பாருங்க லொட்டு லொட்டு லொட்டுன்னு தட்டி தூங்க முடியாம வந்து ஒரு மினி பஸ் பிடிச்சி நான் வந்தேன் நீங்க பஸ்ல இருந்து ட்ரெயின்ல வந்தீங்களா மினி பஸ்ல வந்தீங்க நான் மினி பஸ்ல வந்தேன் நான் இங்கே சென்னையில் இறங்கினேன் புதுசாக ஒரு பஸ் நின்றுக்கிட்டு இருந்துச்சு அதுக்கு பேர் ஸ்மால் பஸ் அதில் நான் கொஞ்சம் தூரம் அப்படி போயிட்டு வந்தேன் ஸ்மால் பஸ்ஸா ஆமாம் மினி பஸ்னாலும் ஸ்மால் பஸ்லாம் ஒன்று தானே ஒன்று தான் நீ சொன்னதை நான் சொல்லணும்னு ஒன்றும் அவசியம் இல்லை நீ மினின்னு சொன்னால் நான் சுமால்னு சொல்லுவேன் நீ அன்றாயிரம் போட்டு வேட்டி கட்டினா நான் வேட்டி கட்டிட்டு கூட அன்றாயிரம் போடுவேன் அதை யாரும் கேட்கக்கூடாது உள்ளங்கையில் தேனை ஊற்றி நீ இப்படி நக்கலாம் அது நீ செய்ய நான் மூக்கொழியாக உறிஞ்சு தேனை குடிப்பேன் என்னை யாரும் கேட்கக்கூடாது நீ சொன்ன மினிங்கிறத நான் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை நான் வந்து ஸ்மால் பஸ் அதில் தான் வந்தேன் ஒவ்வொரு சிந்தனைக்கும் ஒரு வண்ணம் இருக்கு இல்லைங்களா இப்போ பகுத்தறிவுக்கு என்ன வண்ணம் கருப்பு கருப்பு சரிதான் புரட்சிகரமான அந்த கருத்துக்கு என்ன வண்ணம் சிவப்பு சிகப்பு அன்பனே இப்போ பகுத்தறிவுக்கு கருப்பு புரட்சிக்கு சிகப்பு சிகப்பு அப்ப பகுத்தறிவும் புரட்சியும் சேர்ந்தா கருப்பு சிகப்பு கருப்பு சிகப்பு கருத்துக்களை திரையிட்டு மறைத்திருக்கிற உங்கள் நூற்றாண்டு கண்ட சினிமா திட்டமிட்டு இருட்டடிப்பு செய்திருக்கிற நூற்றாண்டு கண்ட உங்கள் சினிமா எங்களை பொறுத்த வரையில் சோதனை தான் அரசியலுக்கு கலையை பயன்படுத்தலாம் அரசியலுக்கு கலையை பயன்படுத்தலாம் ஆனால் கலை ஒருபொழுதும் அரசியல் ஆகிவிடக் கூடாது அப்படி அரசியல் ஆகின்ற காரணத்தினால்தான் நாங்கள் சொல்லுகிறோம் நூற்றாண்டு கண்ட சினிமா எங்களை பொறுத்தவரை சோதனை மதுர தமிழுக்கு சொந்தக்காரன் முளைத்த குழந்தை முறை பல் விழுந்த பாட்டி வரை சிரிக்க வைத்திருக்கிற சிரிப்பின் சிம்மாசனத்திற்கிற வைகை புயல் வடிவேலை மறைத்து விட்ட நூற்றாண்டு கண்ட சினிமா எங்களுக்கு சோதனை தான் இதுக்கு பதில் ஒண்ணுதான் வேற என்ன செய்ய சொல்றீங்க நூற்றாண்டு இல்லாட்டி இன்னொரு பதில் இருக்கு ஐயோ ஐயோ நான் உன்னே ஒன்று சொல்லி நிறைவு செய்கிறேன் என் தாயாரை நான் கவனிக்க தவறியதை எந்த சினிமா எனக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது என் மனைவிக்கு நான் செய்ய வேண்டிய கடமைகளை எந்த சினிமா சொல்லிக் கொடுத்திருக்கிறது என் தங்கைக்கு நான் செய்ய வேண்டிய கடுமைகளை எனக்கு எந்த சினிமா சொல்லிக் கொடுத்திருக்கிறது ஒன்று நிறைவாக சொல்லட்டுமா கண்ணை விற்று கண்ணாடி வாங்கிய நூற்றாண்டு கண்ட இந்திய சினிமா கூந்தலை விற்று எண்ணெய் வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா காலை இழந்து ஸ்கேட்டிங் வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா வள்ளலாரை புதைத்து வன்முறை வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா தேசப்பற்று விட்டு தேகப்பற்று வாங்கிய தேசப்பற்று விட்டு தேகப்பற்று வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா பகுத்தறிவை விட்டு பட்டையையும் திருவோடையும் வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா காதலை விற்று காமத்தினை வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா நண்பனை கொன்று அவன் தாரம் வாங்கிய நண்பனை கொன்று அவன் தாரம் வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா பண்பை விற்று பணம் வாங்கிய நூற்றாண்டு கண்ட சினிமா மொத்தத்தில் தாய்மொழியை விற்று தங்கம் வாங்கிய உங்கள் நூற்றாண்டு கண்ட சினிமா மக்களுக்கு சோதனையே சோதனையே என சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன் நன்றி வணக்கம் நூற்றாண்டு கண்ட சினிமா சோதனையேன்ட்டு ரொம்ப அழகாக பேசினார் அந்த காலத்தில் அரசியல் கருத்துக்களை சினிமாவுக்குள்ளே கொண்டு வர்றதுக்கு முயற்சி பண்ணி அதில் சென்சார் போர்டு தலையிட்டு அதை வேணான்னு சொல்லி எடுத்த வரலாறுலாம் உண்டு பெற்றால் தான் பிள்ளையால நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது தம்பி அவன் பாடிட்டு வர்ற பாட்டில் கருணையில் விளங்கு வள்ளலாரை போல் கவிதைகள் வழங்கு பாரதியை போல் அப்படின்ட்டு அடுத்த வரி மேடையில் முழங்கு அறிஞர் அண்ணா போல் அப்படின்னு எழுதியிருப்பாரு அண்ணா பேரை எழுதக்கூடாதுன்ட்டு டக்குன்னு எம்ஜிஆர் வாய் எப்படி உச்சரிக்கும்னா அண்ணான்னு உச்சரிக்கும் ஆனால் பாட்டில் திருவிக்கான்னு மாற்றிருப்பாங்க மேடையில் முழங்கு திருவி போல் அப்படின்ட்டு அன்னைக்கு சொன்னதுக்காக அண்ணாங்கிறத எடுத்துட்டு திருவிக்கான்னு போட்டாங்க அன்னைக்கு வந்து சென்சார் போர்டு சொன்னதை கேட்டு அந்த கட்சி சின்னத்தை பாடாம அப்படியே மறைமுகமாக கொண்டு போனது சினிமா ஆனால் வல்லவராசு என்ன அழகாக பேசினார் பார்த்தீங்களா இந்த சினிமா யதார்த்தம் என்ற பெயரில் இது மாதிரி மோசமான காரியங்களை காட்டி விடுகிறதுன்னு வல்லவராஜ் ரொம்ப கோவப்பட்டார் வாங்க கவிஞர் மதுக்கூர் ராமலிங்கம் உண்மையில் நீங்கள் சொன்னது போல இந்த தீப ஒளி திருநாளில் ராக்கெட் போல மேலே போய்விட்ட வெங்காய விலை மீண்டும் கீழே வரட்டும் என்று சொல்லி சின்ன பிள்ளைகளின் கைகளில் மட்டும் துப்பாக்கி இருக்கட்டும் அது தேச விரோதிகளின் கைகளில் இருக்க வேண்டாம் என்பதை சொல்லி சங்கு சக்கரமாய் உழல்கிற தமிழர்களின் வாழ்க்கை இனிமேலும் ஒளி மிகுந்ததாய் இருக்கட்டும் பொய்யான வாக்குறுதிகள் எல்லாம் புஸ்வானமாய் போகட்டும் என்ற என்னுடைய தீபாவளி நல்வாழ்த்துக்களை சொல்லி மரியாதைக்குரிய நடுவர்களே நானும் கேட்கிறேன் தலைப்பு என்ன ஏ இதுதான் பொழப்பா எனக்கு அதான் பின்னாடி அவ்வளோ பெருசாக எழுதி போட்டிருக்காங்க இருக்கிறாங்க நூற்றாண்டு கண்ட சினிமா மக்களுக்கு சாதனையா சோதனையா நீங்க சாதனைன்னு பேசணும் எனக்கு என்ன சந்தேகமா இருக்குன்னா நூற்றாண்டு விழா நடத்தியது சாதனையா சோதனையா நீங்க யாரும் பட்டிமன்றம் நடத்தல தமிழ் சினிமாவினுடைய வரலாறு என்பது ஒரு விழாவோடு துவங்கவும் இல்லை ஒரு விழாவோடு முடிந்து விடவும் இல்லை என்பதை நீங்கள் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் அந்த விழாவை பத்தி தான் அன்னைக்கே உடுமலை நாராயண கவி பராசக்தி படத்தில் பேசிட்டு போயிட்டாரு அவருக்கு தெரியும் போல் இருக்கு அன்னைக்கே சொல்லிட்டாரு கா கா கா கா கா கா அவ்வளவுதான் இல்லை தீபாவளி அதுவும் ஏன் வல்லபராஜ் இவ்வளவு டென்ஷன் ஆகிற நல்ல டாக்டரை போய் முதல்ல பாரு இவ்வளவு கொதிப்பு உடம்புக்கு ஆகாது தீபாவளி அதுவும் கொஞ்சம் ஜாலியாக பட்டிமன்றம் கேட்கலாம் அப்படின்னா நடுவர் இன்னொரு கேள்வி நான் உங்களை கேட்குறேன் ஏன்னா உங்களை தான் கேள்வி கேள்வி கேட்டால் கோச்சிக்க மாட்டீங்க அதனால கேட்குறேன் தீபாவளி எதுக்கு கொண்டாடுறோம் இப்போ தானே நான் சொன்னேன் அதுக்கு ஒரு காரணம் இருக்கு நரகாசுரன் என்ற அரக்கன் கொல்லப்பட்டதற்காக மக்கள் மகிழ்ச்சியாக கொண்டாடப்படும் விழா நரகாசுரனுக்கு உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க திங்கிற சோத்துல மண்ணள்ளி போட்டானா இல்ல உங்க ரேஷன் கார்டை புடுங்கிட்டு ஓடி போயிட்டானா இல்ல உங்க ஆதார் அட்டையை படம் எடுக்காம விட்டுட்டானா இல்ல பெட்ரோல் விலையை அன்னன்னைக்கு ஏத்தினானா எதுவுமே செய்யாத நரகாசுரன் என்னைக்கோ செத்தத்துக்கு இன்னைக்கு தீபாவளி கொண்டாடிக்கிட்டு இருக்கீங்க சரி இருக்கட்டும் நடுவர் அவர்களே நீங்க நரகாசுரனை பார்த்திருக்கீங்களா இல்ல பார்த்தது இல்ல நான் பார்த்திருக்கேன் பாரா யாராருக்கு யாராரு சொந்தக்காரங்களோ அவங்கள தான் பார்க்க முடியும் எனக்கு அவர் அவ்வளவு சொந்தக்காரர் இல்லை உங்களுக்கு ரொம்ப நெருங்கின சொந்தம் அதான் உங்க அடிக்கடி உங்களை வந்து பார்த்துட்டு போயிருக்காரு இப்படியெல்லாம் நீங்க விட்டு கொடுக்கக்கூடாது நம்மளாம் சொந்தக்காரங்க தான் நடுவர் அவர்களே ஏன் தங்கச்சி தான் உங்களுக்கு கொடுத்துருக்கு நீங்க மாப்பிள்ள அசுரனுக்கு அசுரனை போட்டு விடுதால பொண்ணு எடுப்பாங்க யார் நரகாசுரன் புரியுதா அப்ப உங்களுக்கு நான் நரகாசுரன் நீங்க பத்மாசுரன் அவ்வளவுதான் வித்தியாசம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை நடுவர்கள் இல்லை நான் எதுக்கு இப்போ கேட்டேனே மறந்து போச்சு எனக்கு நரகாசுரனை நீங்க பாத்திருக்கீங்க நான் பாத்திருக்கேன் எங்க பார்த்தேன் நீ கேட்கலையா எங்க பாத்தீங்க சினிமாவில தான் அப்பா ஏன் தெரியுமா நடுவர்களே இதுக்கு தான் இவ்வளவு பில்டப்பா நான் நரகாசுரனை மட்டும் இல்ல கடவுளையே நாங்க சினிமாவில தானே பார்த்திருக்கோம் யாரு கடவுளை பார்த்தா திருமூலரே சொன்னார் கண்டவர் விண்டிலர் விண்டவர் கண்டிலர்னு இன்னொன்று சொல்லட்டுமா எங்கள் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் சிவனாக நடித்த பிறகுதான் சிவலோகத்தில் இருக்கிற சிவனே ஓஹோ நம்ம இப்படித்தான் இருக்கணும் போல இருக்குன்னு அதை பார்த்தா கத்துக்கிட்டா தெரியுமா உங்களுக்கு இப்ப தீபாவளி நம்ம எதுக்கு கொண்டாடுறோம் உண்மையிலே சொல்றேங்க நேற்று வந்து நான் ஒரு எங்க வீட்டுக்காரப்ப சோப் போட்டுன்னு சொல்லி சோப் போட்டுக்கிட்டு இருந்தேன் எங்க வீட்டு துணியை தான் தப்பா நினைக்காதீங்க ஒன்றும் தப்பு இல்லை வீட்டு வேலைகளை செய்யறது ஆண்கள் செய்யறது ஒன்றும் தப்பு இல்லை நான் கேட்டேன் ஏமா என்னம்மா அது ரொம்ப நேரமா நானும் இந்த சோப்பை வச்சு போட்டுக்கிட்டு இருக்கிறேன் கரையவும் மாட்டேங்குது நுரையும் வர மாட்டேங்குது அது சொல்லுது அட பாவி மனுஷா நான் தீபாவளிக்கு சுட்டு வச்ச மைசூர் பாக்கை எடுத்து கொண்டு போய்யா நீ சோப்புன்னு போட்டுக்கிட்டு இருக்கங்குது இவ்வளவு கஷ்டத்துக்கு இடையில தீபாவளியை கொண்டாடிக்கிட்டு இருக்கான் அதுல இருக்கிற ஒரே ஒரு பொழுதுபோக்கு இந்த சினிமா அங்கேருந்து வல்லவராஜ் வந்து அதுல நீங்க ரெண்டு பேரும் பாடின பாட்டில் ஒரு பாட்டு ஒரு வரி விட்டு போச்சு நடவர்களே நான் பாடிடவாத இந்திரம் வந்தது சந்திரம் வந்தது எங்க சினிமாதான் எங்க நடுவர் லியோனி ஒரு படத்தோட ஓடி வந்தது இந்த சினிமா ஒரு காலத்தில் சபாக்களில் இருந்த சங்கீதத்தை இழுத்து வந்து எளிய மக்களினுடைய புழுதி காட்டுக்கு கொண்டு வந்தது சினிமா சங்கீதம் இல்லையா மறக்க முடியுமா தயவு செய்து எத்தனை பாட்டுங்க எத்தனை பாட்டு யோசிச்சு பாருங்க அன்னைக்கு போட்டார் எம்எஸ்வி சுசிலா அம்மா பாடுவாங்க மாலை பொழுதின் மயக்கத்திலே நான் கனவு கண்டேன் தோழி கனவில் இருந்தும் நேரினில் வல்லை காரணம் ஏன் தோழி காரணம் ஏன் தோழி அன்று துவங்கிய சினிமா சங்கீதம் இன்னைக்கு போட்டிருக்காங்க அந்த பாட்டை என்னென்னமோ பாட்டு எங்க வல்லவராஜ் சொன்னாரு அந்த பாட்டெல்லாம் நல்ல பாட்டு தயவு செய்து நீங்க சொன்ன படம் தான் அது அதை யோசிச்சு பார்த்தீங்கன்னா அன்னைக்கு நாடகத்தில் எப்படி பாட்டு போடுவாங்க அன்னைக்கு வள்ளி போய்கிட்டு இருக்கோம் முருகன் பின்னாலே வருவார் வள்ளிக்கிட்ட பேசணும் உடனே அவர் ஆரம்பிப்பார் <clears throat> பழைய சங்கரதாஸ் நாடகத்தில் காயாத கானகத்தே நின்றுலாவும் ஏ இப்போ ஒரு பையன் வந்து ஒரு பிள்ளைய கரெக்ட் பண்ணான்னு வச்சுக்குவோம் கோயம்பேட்டில் அந்த பிள்ளை நிற்கிது நீங்க சொன்ன மாதிரி காயாத அந்த புள்ள செத்தே போயிடாது அதோட காலம் மாறி போச்சு சினிமாவும் மாறி போச்சு சிம்பிளா கேட்கறான் ஊதா கலர் ரிப்பன் யாரு உங்க அப்பன் உண்மையில எவ்வளவு பொறுப்பான காதலம் பாருங்க தாயே உன் அப்பா யாருன்னு சொல்லு நான் முறையா வந்து பொண்ணு கேட்டு உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன் எவ்வளவு பொறுப்புள்ள பாட்டு காலம் மாறி போச்சு வல்லவராசு நீ புரிஞ்சுக்க அம்மா அம்மான்னு வெறும் இதை போட்டே உப்மா கிண்டிக்கிட்டே இருக்க ரவையே போடாமே இருந்து பார்க்குறேன் இல்லை இன்னைக்கு இருக்க இளைஞ எல்லாம் இழுத்துட்டு கிடக்க முடியாது அவனையும் அழைத்து வந்து ஆசையில் மிதக்க விட்டு ஆடாடா ஆடு என்று அவனா தனியாக ஆட வேண்டியதுதான் சிம்பிளாக போட்டாங்க பாட்டை ப்ரே பண்ணுவேன் நான் ப்ரே பண்ணுவேன் உன் செல்போனில் பேலன்ஸ் இந்து போகவும் ப்ரே பண்ணுவேன் அடுத்த வரி சொல்கிறான் பாருங்க அழகா உன் செல்போன்ல பேலன்ஸ் இந்து போக ப்ரே பண்ணுவேன் அடுத்து உன் இதில் வந்து உன் லேப்டாப்பில் வைரஸ் நிறையணும்னு ப்ரே பண்ணுறேன் உன் ஏடிஎம் கார்டு ரெண்டும் தொலையணும்னு ப்ரே பண்ணுறேன் அப்படியே கிடைச்சாலும் பின் நம்பர் மறந்து போகணும் ப்ரே பண்ணுறேன் அப்படிங்கிறான் ஒரு கேள்வி கேட்டு நடுவர்களே எனக்கு அப்போ உங்களை கேட்டால் சந்தோஷமா இருக்கும் கேளுங்க சினிமா தியேட்டருக்கும் ஆப்ரேஷன் தியேட்டருக்கும் என்ன வித்தியாசம் சினிமா தியேட்டரில் சந்தோஷமாக இருப்பான் ஆப்ரேஷன் தேட்டரில் பயந்து பயந்து பய இது வேதனையோடு இருப்பான் அவ்வளோதான் எனக்கு தெரிஞ்சு ஆனால் உண்மை அது இல்லை நடுவர்களே ஆப்ரேஷன் தேட்டர்லையும் லைட் ஆஃப் பண்ணுவாங்க சினிமா தியேட்டர்லையும் லைட் ஆஃப் பண்ணுவாங்க வித்தியாசம் என்ன தெரியுமா ஆப்ரேஷன் தியேட்டர்ல ஒரு நேரத்துக்கு ஒரு ஆளுக்கு மட்டும்தான் சிகிச்சை கொடுப்பாங்க ஆனா சினிமா தியேட்டர்ல ஒரே நேரத்தில் ஆயிரம் பேருக்கு மனதுக்கு ஆறுதல் கொடுக்கிற சிகிச்சை கொடுக்கிற இடம் தான் சினிமா தியேட்டர் தயவு செய்து மறந்துடாதீங்க நம்ம மூடுக்கு ஏற்ப இருக்கலாமுங்க கஷ்டமா இருக்கா அப்போ ஒரு சிவாஜி பாட்டை கேளுங்க ஆறு மனமே ஆறு அந்த ஆண்டவன் கட்டளையாறு கண் சிவாஜி வந்து ஒத்தடம் கொடுப்பாரு சந்தோஷமா இருக்கமா உலகம் பிறந்தது எனக்காக ஓடும் நதிகளும் எனக்காக மனசு சினிமாங்கிறது கண்ணாடி மாதிரி நம்ம என்ன இருக்கோமோ யோசிச்சு பாருங்க இன்னைக்கு ஒரு பூசாரி கிளம்பி இருக்கிறார் அவர் சொன்னாரா எங்கேயோ தங்கம் இருக்குன்னு கவர்மெண்டே தேடிக்கிட்டு இருக்காங்க ஆனா அன்னைக்கே சொன்னாரு பராசக்தி படத்துல ஏ பூசாரி யார் அம்பாலா பேசுவது அம்பாள் எந்த காலத்திலடா பேசினாய் அறிவு கட்டவனே சொன்னாரா இல்லையா இந்த வசனம் தானே அந்த பூசாரியை பார்த்து கேட்க வேண்டியிருக்கு அந்த பூசாரியை பத்தி கூட வெங்காயம்னு ஒரு படம் எடுத்தாங்களே அந்த நாலு சாமியார் எப்படி ஒரு குடும்பத்தை கெடுக்கிறாங்க அப்படி எடுத்தாங்களே சாமியார் காலங்காலமா குடும்பத்தை கெடுத்துக்கிட்டு தான் இருக்காங்க அதை கூட சினிமா தானங்க சொன்னிச்சு எத்தனை வசனங்க யோசிச்சு பாருங்க தயவு செய்து இதோட முடிஞ்சிடலங்க நேத்து வந்திருக்குங்க மூடர் கூடம் என்கிற ஒரு அற்புதமான படம் அதுல ஒரு வசனம் வருது ஏய் திருடா யார் திருடன் இந்த நாட்டில் கோடிக்கணக்கான ஏழைகள் அடுத்த வேளை உணவுக்கு இல்லாத பொழுது படுக்க இடம் இல்லாத பொழுது நீ நாய்க்குட்டிக்கும் உன்னுடைய காருக்கும் வீடு கட்டி வைத்திருக்கிறாயே நீ திருடனா நான் திருடனா என்று ஒரு அற்புதமான சிந்தனையை இந்த இளைஞன் சொல்றானே இது உங்களுக்கு தெரியலையா இதே பூம்புகார் படத்துல ஒரு வசனம் வரும் அதுக்கு முன்னால கண்ணகின்னு இளங்கோ வசனம் எழுதின படம் கோவலம் பிரிஞ்சிட்டு கண்ணகியை வந்து பார்க்கறான் கண்ணகி கணவனை பிரிந்த துயரத்திலே இழைத்து போய் கிடக்கிறாள் கோவலம் கேட்கிறான் கண்ணகி எங்கே உன் அழகும் இளமையும் கண்ணகி சொல்றார் காதலிக்கு அர்ப்பணிக்க முடியாத அந்த அழகையும் இளமையும் நான் காலத்துக்கு அர்ப்பணித்து விட்டேன் என்று பேர் சிலப்பதிகாரத்தை கொடுத்தது கண்ணகி என்கிற படம் அடுத்து கலைஞருடைய திரைக்கதை வசனத்தில் பூம்புகார் ஒரு படம் வந்துச்சு மொத்த வாழ்க்கையின் பிழிவையே ஒரு பாட்டில் சொன்னார் ஐயா தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா அவன் போட்ட கணக்கொன்று இவள் போட்ட கணக்கொன்று இரண்டுமே தவறானது யார் போட்ட கணக்குக்கோ இருவரும் விடையாகி தவிப்பதே நிலையானது தப்பித்து வந்தானம்மா பாவம் தனியாக நின்றானம்மா பேசுனது சினிமா இல்லையா சொல்லிக்கிட்டே போலாம் இதே நாடோடி மன்னம் படத்துல ஒரு அற்புதமான தத்துவ புத்தகத்துல கூட காணாத விஷயத்தை கண்ணதாசன் எழுதியிருக்காங்க யோசிச்சு பாருங்க ஒரு நிமிடம் உலகத்தினுடைய இருளையெல்லாம் அகற்றும் விளக்கு கூட தன்னுடைய நிழலின் இருட்டை விரட்ட முடியாமல் தவிக்கிறது இதுதான் உலகம் என்கிற தத்துவத்தை சொன்னது நாடோடி மன்னன் சினிமா இல்லையா சொல்லிக்கிட்டே போலாம் வசனம் இசை திரை அமைப்பு இன்னைக்கு எத்தனை பேர் வந்துட்டான் ஒரு காலத்துல பாலாய் சக்திவேல் என்கிற கலைஞன் இந்த சமூகத்தின் மீது தொடுத்த வழக்கு தானங்க வழக்கு என்கிற படம் ஏன் அவ்வளவு ஓனாயும் ஆட்டுக்குட்டிங்கிற படத்துல ஒரு பாட்டு கூட இல்லாமல் ரீ உலகத்தரத்துக்கு நிகராக ஒரு சினிமாவை கொடுக்க முடிந்திருக்கிறது என்றால் நடுவர்கள் இவ்வளவும் சொல்லலாம் வசனம் சினி உள்ள புரிஞ்சுக்கங்கய்யா ஜாதி ஜாதின்னு பேசுறீங்களே ஒரு காலத்தில் நாடக அரங்குகளிலே ஜாதி பார்த்து தான் ஆள் உட்கார முடியும் உயர் ஜாதிக்காரன் முன்னாலையும் தாழ்ந்த ஜாதி பின்னால் உட்கார முடியும் இந்த நாட்டில் ஜாதியை ஒழிச்சது ரெண்டே ரெண்டு தான் ஒன்று ரயில் இன்னொன்று சினிமா எல்லோரும் சமமாக உட்கார்ந்து பார்க்கிற அறிவியல் கண்டுபிடிப்பு இல்லையா அது ஒரு காலத்தில் எம்ஆர் சொல்லுவார் நாடக கோட்டாயில காசு கொடுத்து விட்டு கடைசி வரிசையில் அமர்ந்திருக்கிற ரசிக பெருமக்களே ஓசி பாசு வாங்கி முதல் வரிசையில் உட்கார்ந்திருக்கிற சீமான்களே என்று பேச வைத்தது சினிமா இல்லையா ஏன் பெரியாரை பத்தி சொன்னீங்களே பெரியாருக்கு சினிமா பிடிக்காது ஆனால் அந்த பெரியாரையே பிடித்து தமிழ் சமூகத்துக்கு காட்டியது சினிமா இல்லையா யோசிச்சு பாருங்க பெரியாருடைய சிந்தனைகளை கூட சினிமா வழியா தானே சொல்ல வேண்டியிருக்கு காந்தியை காட்டுறது சினிமா தானே சொல்லிக்கிட்டே போலாம் நடுவர் அவர்களே நான் திரும்பவும் சொல்றேன் வல்லவராஜ் ஏதோ ஒரு விழவால பாதிக்கப்பட்டிருக்காரு அது வந்து போன ஒரு விஷயம் அதுவல்ல தமிழ் சினிமாவினுடைய வரலாறு என்பது கீசகவதம் என்கிற படத்திலே துவங்கி இன்றைக்கு வரை அற்புதமான பல படங்களை கொடுத்த கலைஞர்கள் இருக்கிறார்கள் எனவே சினிமா என்பது அற்புதமான கருத்து சாதனம் இசையை மக்களிடம் கொண்டு வந்து சேர்த்த அபூர்வமான விஷயம் வாழ்க்கையின் எல்லா தருணங்களிலும் சினிமா இருக்கிறது எனவே நூறாண்டு கண்ட சினிமா இன்னும் ஆயிரம் ஆண்டுகள் ஆனாலும் தமிழ் சினிமா வரலாற்றை இரண்டாக பிரிக்கலாம் ஒன்று பராசக்திக்கு முன்பு பராசக்திக்கு பின்பு என்று பிரிக்கலாம் ஏனென்றால் டெண்டு கொட்டகைகளை கூட டிஜிட்டல் கொட்டகையாக மாற்றிய தமிழ் வசனத்தை இன்னும் சொல்ல போனால் வல்லவராஜ் போன்ற தமிழ் ஆசிரியர்கள் சொல்லித்தராத தமிழை எங்கள் திரை அரங்குகள் மக்களுக்கு சொல்லிக் கொடுத்திருக்கிறது கர்நாடக சங்கீதமாக இருந்ததை இசையாக மாற்றி இருக்கிறது இன்னும் சொல்ல போனால் கஷ்டப்பட்டு வீட்டில் போய் உட்காந்து படுக்க போறதுக்கு முன்னால வைகை புயலுடைய கொஞ்சம் நகைச்சுவையை பார்த்துட்டு படுத்தோம்னா தூக்கம் நல்லா வருதுன்னு சொன்னா ரிலாக்ஸ் பண்ணிக்க சினிமாவை பார்த்து இவ்வளவு டென்ஷன் ஆகாத வல்லவராஜ் அது உனக்கு நல்லதில்லை சினிமாவுக்கும் நல்லதில்லை எனவே போய் இன்னைக்கு தூங்குறதுக்கு முன்னால பதட்டப்படாம நல்ல காமெடி காட்சியை பார்த்துட்டு நிம்மதியா தூங்கு என்று கேட்டுக்கொண்டு மீண்டும் ஒருவரை இந்த தீப ஒளி திருநாளில் எல்லா தொலைக்காட்சிகளிலும் திரைப்படம் ஒளிபரப்பாகிறது என்று சொன்னால் எப்படி தீபாவளிக்கு இனிப்பு தவிர்க்க முடியாததோ பட்டாசு தவிர்க்க முடியாததோ அதுபோல் பொழுதுபோக்கும் தவிர்க்க முடியாதது அதுதான் சினிமா என்று சொல்லி அது பொழுதுபோக்க மட்டுமில்லை வாழ்க்கையை பழுது பார்க்கவும் பயன்படுகிறது என்கிற நல்ல தீர்ப்பை நீங்கள் வழங்க வேண்டும் என்கிற நம்பிக்கையோடு மீண்டும் ஒருமுறை அனைவருக்கும் தீப ஒளி திருநாள் இனிமேல் இல்லங்களில் மட்டுமல்ல உள்ளங்களிலும் தீபம் ஒளிரட்டும் என்று சொல்லி என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம் கட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் பாட்டை பத்தி பேசினார் அவர் ஒரு படத்துல பக்தி பாட்டு எழுதணும் அப்ப அந்த ப்ரொடியூசர் சொல்லியிருக்காரு ஐயா நீ கம்யூனிஸ்ட் கவிஞர் பக்தி பாட்டு எழுதன உங்க சித்தாந்தத்தை இதில் கொண்டு வந்து திணிச்சிடாத ஐயா சுத்தமான பக்தி பாட்டு எழுதின அப்படின்னா பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் அவ்வளோதானே நான் எழுதிடுறேன்ட்டு அருமையான ஒரு பாட்டு எழுதினார் தில்லை அம்பல நடராஜா செழுமை நாதனே பரமேசா தயாரிப்பாளர் ஆகா பட்டுக்கோட்டை பக்தி பழமா மாறிட்டாருன்ட்டு அடுத்த வரியில் எழுதிட்டாரு எங்கும் இன்பம் விளங்கவே அருள் உமாபதி எளிமை அகல வரம் தா வாவா அமிழ்தானவா ப்ரொடியூசர் பார்த்தாரு எங்கும் இன்பம் விளங்கவே அப்படின்னாலே அதுதான் கம்யூனிசம் எளிமை அகல வரம் தான் ஏழைகள் நாட்டில் இருக்கக்கூடாதுன்னு திருத்தவே முடியாது அந்த கம்யூனிஸ்ட்காரங்களன்ட்டு பக்தி பாட்டை எழுத சொன்னா கூட அதுலயும் சித்தாந்தத்தை கொண்டு வந்து சேர்த்தாரு பாரு அப்படிப்பட்ட பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரத்தை பத்தி சொன்னாரு பேரறிஞர் அண்ணாவோட கதை ஒரு கோயில் திருவிழாவில் யானை கையில் கொடிமரத்தை கொடுத்து ஊன சொல்கிறாங்க அந்த யானை போயிட்டு கொடிமரத்தை அப்படியே பிடிச்சிட்டு ஊனை போயிட்டு திருப்பி கொண்டு வருது திரும்ப கொண்டு போயிட்டு அந்த யானை பார்க்க அத்துன்றான் என்னென்னமோ அதுக்கு பெரிய லாங்குவேஜ்லாம் பேசுகிறேன் கொடிமரத்தை இப்படி குழிக்கிட்ட கொண்டு வந்துட்டு திருப்பி எடுத்துருச்சு என்னடா இது இந்த நேரம் பார்த்து எல்லாம் லட்சக்கணக்கான பேர் பார்த்துக்கிட்டு இருக்காங்க கொடிமரத்தை வைக்க மாட்டேங்குதுன்ட்டு குழிக்குள்ளே எட்டி பார்க்குறாங்க ஒரு பூனைக்குட்டி உள்ளே படுத்திருந்துருக்கு அந்த யானை அந்த பூனையை கொல்லக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய அந்த யானை ஒரு நாட்டில் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய சிறுபான்மையாக இருக்கக்கூடிய பூனையை கொல்லக்கூடாதுன்னு என்ற யானைக்கு இருக்கிற மனிதாபிமானம் இன்னைக்கு மனுஷனுக்கு இல்லையேன்னு சொல்லி மூடர் கூட்டம் படத்தில் நாய்க்கு பிளாஷ்பேக் இதுக்கு மேலேயா வேற சாதனை செய்யணும் அவர் சொல்றாரு அந்த சினிமாவில் நம்ம பகல் காட்சிக்கு எதுக்காவது லேட்டாக போயிடுவான் அப்போ நம்ம சீட்டு எங்கே இருக்குன்னு தெரியாது முப்பத்தி ரெண்டு ஏபிசி இருக்கேன் அவர் எங்கே பார்த்தாலும் ஒருத்தனுமே இல்லாத மாதிரி இருக்கேன் எல்லாத்து மூஞ்சியும் தடவிக்கிட்டே இருப்பான் என்னடா சீட்டுக்கு மூக்கெல்லாம் இருக்கு அப்படிமே ஏ போடாங்கிட்டு இப்போதான் படம் போடுக்கிறாங்க சீட்டுக்கு மூஞ்சி சீட்டு மாதிரியா இருக்கு தள்ளிப்படா அப்படின்னா ஒரு ஆள் வருவான் அப்போ யார எதிர்பார்ப்பு தெரியுமா அந்த டார்ச் அடித்து நம்மளுக்கு சீட்டு காட்டுவான் பார்த்தீங்களா அவர் தான் சார் நேராக அந்த அந்த இருக்கு பாருங்க அப்படிமா காலியாக மூணு சீட் இருக்கேன் எனக்கு அந்த லைட் அடிக்கிறவனை பார்த்தா எனக்கு யார் ஞாபகம் வருதுன்னா மதுக்கூர் சொன்னார் பார்த்தீங்களா ஜாதியை ஒழிச்சது ஒன்று ரயில் இன்னொன்று சினிமா டே இருட்டுக்குள்ளே உட்காந்துருக்கானே அவன் எந்த ஜாதின்னு உனக்கு தெரியுமா யாருன்னு பார்க்காத நான் லைட் அடித்து பார்த்தா உனக்கு தேவை சீட்டு அது மாதிரி ஜாதியை ஒழிச்சதில் சினிமாவுக்கு ஒரு பங்கு இருக்கு வாங்க தனபால் தமிழகத்திலே இந்த திருநாளிலிருந்து இருள் அகலட்டும் ஒளி பரவட்டும் என்று சொல்லி எனது உரைக்கு வருகிறேன் நடுவர் அவர்களே பட்டிமன்றத்தை தாண்டி எனக்கு ஒரு அன்பான வேண்டுகோள் எதிர்கட்சி தலைவர் அண்ணன் மதுக்கூர் ராமலிங்கத்திடம் நம்மளுக்கெல்லாம் கிடைக்காத ஒரு அபூர்வ சக்தி ஒரு பாக்கியம் அவருக்கு மட்டும் கிடைத்திருக்கிறது கடவுள்களை எல்லாம் அவர் தினந்தோறும் பேசிக் கொண்டிருக்கிறார் பார்த்து கொண்டிருக்கிறார் பத்மாசோரனையும் நரகாசோரனோடும் உறவாடி கொண்டிருக்கிறார் அண்ணே அதே போல ராமபிரானும் சீதா பிராட்டியும் உங்களோடு வந்தால் அவர்களிடம் கொஞ்சம் சொல்லுங்கள் எங்கள் தமிழர்களுக்காக சேது சமுத்திர அந்த மண் திட்டத்தை கொஞ்சம் அகற்றுவதற்காக நான் கேட்கிற நடுவர் அவர்களே அவர் சொல்றாரு ஊதா கலர் ரிப்பன் உனக்கு யாரடி அப்பன் நான் கேட்கிற ரிப்பனுக்கு யார் அப்ப அதை ப்ரொடியூஸ் பண்ண உற்பத்தி பண்ண நெசவாளிதான் அப்ப அப்ப அந்த புள்ளைய காதலிக்கிறதுக்கு ஊர்ல இருக்கிற நெசவாளி கிட்ட போயா நீ இப்ப விண்ணப்பம் போடுறேன் என்ன பாட்டு எழுதுறீங்க இவரும் ரூம் போட்டு எப்படி சிந்திச்சிருக்காரு பாருங்களேன் ஊதா கலர் ரிப்பனுக்கு அப்பன் யாருன்னா ஊதா நூலாம் அந்த நூலை நெஞ்ச நெசவாளி தான் உண்மையான அப்பன் ராமலிங்க கொஞ்சம் யோசித்து பேசியிருந்திருக்கலாம் நான் சொல்லுவது என்ன தெரியுமா இயல் இசை நாடகம் என்று தமிழை பிரித்தோம் அந்த மூன்றாவது தமிழாக இருக்கக்கூடிய நாடகம் கூத்து என்பதை நாங்கள் மறுக்கவில்லை அது இந்த மக்களுக்கு எத்தனையோ சாதித்திருக்கிறது ஆனால் அந்த நாடகத்தினுடைய குழந்தையாக பிறந்த இந்த சினிமா தான் இன்று அட்டுழியம் பண்ணி கொண்டிருக்கிறது அகங்காரத்தோடும் அலங்காரத்தோடும் இன்று நாட்டை கெடுத்து கொண்டிருக்கிறது என்பதுதான் எங்களுடைய வாதம் மகள் படித்திருக்கிறாள் பட்டம் வாங்கி இருக்கிறாள் பல நூறு சம்பாதிக்கிறாள் அதற்காக தடம் மாறுகிற தடம் புரளுகிற மகளை ஏற்றுக்கொள்ள முடியுமா ஏற்றுக்கொள்ள முடியாத சூழ்நிலையில் தான் நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம் உங்கள் சினிமா என்ன சாதித்திருக்கிறது நான் கேட்கிறேன் ஆனால் எங்களுடைய நாடகம் எப்படி சாதிச்சிருக்கு தெரியுமா பேரறிஞர் பெருந்தகை அண்ணா சொன்னார் ஒரு முறை நாங்கள் நூறு மாநாடுகள் நடத்துவதும் சரி என்னுடைய தோழர் எம் ஆர் ராதா ஒரு நாடகம் நடத்துவதும் சரி இரண்டும் சமமானது என்று சொன்னார் அந்த நாடகம் வேறு உங்கள் சினிமா வேறு இப்படிப்பட்ட நாடகங்கள் இருக்கின்ற மத்தியிலே நீங்கள் சினிமாவை ஆபாசமாகவும் வன்முறையும் தூண்டுகிறீர்களே அதுதான் எங்களுக்கு கோபம் நடுவரவர்களே ஆங்கில மொழியை வாணிப மொழி என்பார்கள் பிரெஞ்சு மொழியை காதல் மொழி என்பார்கள் உருது மொழியை கவிதை மொழி என்பார்கள் ஏன் சமஸ்கிருத மொழியை இறைவன் மொழி என்று சொல்லுவார்கள் ஆனால் தாய் தமிழ் மொழியை மட்டும்தான் தாய்மொழி என்று சொல்லுகிறோம் ஆனால் அந்த தாய்மொழியான தமிழ் மொழியிலே நீங்கள் பாடல் எழுதுகிறீர்களா இல்லை படத்தின் பெயரையாவது வைக்கிறீர்களா நான் கேட்கிறேன் அவர் சொல்றாரு எதிரணி கட்சிக்காரர் சொல்றாரு பிரே பண்ணுவே நானும் பிரே பண்ணுவே பேலன்ஸுக்காக நானும் பிரே பண்ணுவேன் இதுல எத்தனை தமிழ் வார்த்தை மதுக்கூரன்னா எத்தனை இங்கிலீஷ் வார்த்தை நான் கேட்கிறேன் ஆங்கிலம் இல்லை சில பேரை கேட்ட என்ன சொல்றான் நாங்கள் தமிழில பெயர் வைக்கிறோம் என்று சொல்லுகிறார் தமிழிலே பாடல் எழுதுகிறோம் என்று சொல்லுகிறார் தமிழிலே வசனம் பேசுகிறோம் என்று சொல்லுகிறார் தமிழிலே பெயர் வைத்தாலும் தமிழிலே வசனம் பேசினாலும் தமிழர்களுடைய மனம் இருக்கிறதா தமிழ் மனம் இருக்கிறதா தமிழர்களுடைய பண்பாடு இருக்கிறதா தமிழர்களுடைய கலாச்சாரம் இருக்கிறதா சமூக பிரச்சனைகளைத்தான் படமாக எடுக்கிறோம் என்று நீங்கள் மார்தட்டி கொள்ளுகிறீர்களே சமுதாய பிரச்சனைகளை எடுத்துக்கொண்டிருக்கிற நீங்கள் ஏன் அருவருப்பான காட்சிகளை எடுக்கிறீர்கள் இது தனபால் கேட்கவில்லை எழுத்தாளர் ஜெயகாந்தன் கேட்ட கேள்வி ஏன்னு நான் பாட்டுக்கு பேசிட்டு இருக்கேன் நீங்க கம்மன் எழுதிட்டே இருக்கிறீங்க சாப்பிடலையா நீங்க காலையில இருந்து நான் சாப்பிட்டுருக்கேன் நீங்க தான் ரொம்ப டல்லா பேசிட்டு இருக்கீங்க நீங்க சாப்பிட்டீங்களா நான் சாப்பிட்டனுங்க காலையில வந்து இறங்கணும்னு ஒரு சின்ன கடையில போய் சாப்பிட்ட ஒன்னும் சாப்பாடும் சரியில்லை ஒன்னும் சரியில்லை ஏன் என்ன பண்றாங்க அந்த கடையும் ஒன்றும் நல்லா இல்லை சரி அந்த ஹோட்டல்ல சாப்பிட்டீங்கள அந்த ஹோட்டல்ல என்னென்ன எழுதியிருக்கும்னு ஏதாவது ரெண்டு மூணு வாசித்து பார்த்தீங்களா கடையில் எல்லாம் தான் எழுதியிருந்துங்க முதல்ல கடையோட பேர் எழுதியிருந்தது அவர் உள்ள நுழைஞ்ச வேலைப்பட்டில் தொங்கிட்டு இருந்தது அப்புறம் கை கழுவு போன கை கழுவும் இடம் எழுந்தது அப்புறம் கடைசியில் பார்க்கிற இலையை தொட்டியில் போடவும் இலையை தொட்டியில் போடவும் அப்படின்னு எழுதிருந்துச்சு ஆமாம் இலைய தொட்டியில் தான் போடணும் இலைய கண்ட இடத்துல போட்டோம்னா பல பிரச்சனை உருவாகும் அதாவது இலைய கண்ட இடத்துல போட்டோம்னா ஒரு பைக்கில் வந்தாருன்னா இலைய வலிக்கு கீழே விழுந்துருவார் அல்லது யாராவது நடந்து வர்றவன் கால் வலிக்கு விழுந்துருவான் நாய்களுக்கு இடையில் சண்டை வரும் சில பேர் பசியோடு இருக்கிற பிச்சைக்கார மனுஷங்க அந்த இலையை பார்த்து சண்டை போடுவான் போட வேண்டிய இடத்துல இலையை போட்டால் பிரச்சனையே இல்லை கண்ட இடத்துல இலைய போட்டா பெரிய பிரச்சனை தான் வரும் தனபாலு நான் ஓட்டல்ல போடுற இலைய பத்தி பேசிட்டு இருக்கேன் ஜனங்க கை பார்த்தா தான் இப்ப நமக்கு பயமா இருக்கு நீங்க எப்படி கை தட்டினாலும் இலைய போட வேண்டிய இடத்துல போட்டா தான் அதுக்கு மரியாதை நடுவர் அவர்களே திரைப்பட தணிக்கையே இல்லாத நாடு பிரான்ஸ் நாடு திரைப்பட தணிக்கையே இல்லாத நாடு பிரான்ஸ் நாடு திரையரங்கே இல்லாத நாடு சவுதி அரேபியா நாடு நான் சொல்லுகிறேன் திரைப்பட தணிக்கை இல்லாத பிரான்ஸ் நாடு தரிகட்டு இருக்கிறது ஒருவனுக்கு ஒருத்தி என்ற நல்ல பழக்கம் அங்கே இல்லை திரையரங்கே இல்லாத சவுதி அரேபியா ஒளிவிட்டு மிளிருகிறது ஆனால் திரையரங்கும் இருக்கிறது திரையரங்கும் இருக்கிறது தணிக்கை குழுவும் இருக்கிறது ஆனால் திருசங்கு போல நாம் இடையிலே மாட்டிக்கொண்டு இந்தியா முழித்துக் கொண்டிருக்கிறதே அதுதான் என்னுடைய கேள்வியாக இருக்கிறது நடக்காததை நடந்ததா சொல்றது சினிமா முடியாததை முடியும் சொல்றது இந்த சினிமா ஒரு கதாநாயகன் ஜீப்ப காலில் கட்டிட்டு ஸ்டார்ட் பண்ணி அது நூறுல முறுக்குறான் அது நகரவே மாட்டேங்குது என்னன்னு பார்த்தா கதாநாயகன் காலில் கட்டி இருக்குது அந்த கயிறு இது உலகத்துல நடக்குமாயா நான் சொல்லலீங்க பாவேந்தர் பாரதிதாசன் சொன்னார் என் தமிழர்களும் படம் எடுக்க ஆரம்பித்து விட்டார்கள் எடுத்தும் விட்டார்கள் ஒன்று இரண்டல்ல பல நூறு ஆனால் ஒன்றேனும் தமிழர் நடையுடன் பாவனைகள் உள்ளனவாய் அமையவில்லை ஒன்றேனும் தமிழருமை உணர்த்தவில்லை என்று பாவேந்தர் கேட்டார் அப்படித்தானே இன்னைக்கு படம் எடுக்கிறாங்க ஒரு பாட்டு சண்டி குதிரையடா அஹா கத்தி கப்பலடா அஹா என் செல்ல பேரு ஆப்பிள் என்ன சைஸா கடிச்சுக்கோ என் சொந்த ஊரு ஊட்டி என்ன சொட்டர் மாட்டிக்கோ அஹா அந்த படத்துல கூட இவ்வளவு ரியாக்ஷன் இல்லையா உன் ரியாக்ஷன் ஓவர் இருக்கு சண்டி குதிரையடா அதில் அளவா தான் கொடுத்துருப்பேன் இவர் ஓவர் கீ கொடுத்து அவர் பாட்டுக்கு ஃபாஸ்ட் ஃபார்வேர்டில் ஓட்டிக்கிட்டு இருக்காரு நடுவர் அவர்களை நிறைவாக சொல்லுகின்றேன் நூறாண்டு கண்ட சினிமா சினிமா வளர்ந்திருக்கிறது சினிமா கலைஞர்கள் விருது பெற்றிருக்கிறார்கள் ஆனால் அந்த சினிமாவால் மக்கள் வேதனைதான் அடைந்திருக்கிறார்கள் ஏழை எளிய மக்களினுடைய பணத்தை சுரண்டி பாக்கெட்டில் போட்டுக்கொண்டது சினிமா உழைப்பாளர்களுடைய நேரத்தை வீணடித்து சோம்பேறிகளாக்கி இருக்கிறது இந்த சினிமா ஒற்ற வரியில் சொல்லட்டுமா குடிப்பவர்கள் வீட்டை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள் நடிப்பவர்கள் நாட்டை கேள்விக்குறியாக்கி இருக்கிறார்கள் நன்றி வணக்கம் படங்களில் பல வகை இருக்குது சமூக படம் பக்தி படம் குடும்ப படம் வரலாற்று படம் எல்லாம் இருக்குது இந்த இந்த படம் என்னைக்கு வந்துச்சுன்னு இது வரைக்கும் எனக்கும் புரியல மசாலா படம் இதை எவன் தான் கொண்டு வந்தாங்கன்னு தெரிலையா மசாலா படம் மசாலைங்கிறது ஒரு உணவுக்கு சுவை சேர்க்கறதுக்காக உற்பத்தியான ஒரு பொருள் ஆனால் அந்த மசாலாங்கிறது என்ன ஆகி போச்சுன்னா இன்றைக்கி டாக்டர்கள்லாம் மெயினாக அதுதான் சொல்கிறாங்க எல்லாம் சாப்பிடுங்க காரம் சேர்க்காதீங்க உப்பு சேர்க்காதீங்க புளி சேர்க்காதீங்க மசாலையே விட்டுருங்க சும்மா காய்கறிகளை அவிச்சு சாப்பிடுங்கன்றாரு அந்த மசாலா படம் வந்த பிற்பாடு தான் சினிமாவை பற்றி இன்னைக்கு யோசிக்க வேண்டிய தருணம் இன்னைக்கு சினிமா நல்லது செஞ்சுருக்கா சோதனையா சாதனையா ஒரே வரியில் சொல்லிடலாம் ஒரு டைரக்டர் எப்படி இருக்கணும் அதாவது ஒரு டைரக்டர்னா வேகமாக ஓடிக்கிட்டு இருக்க பஸ்ஸில் ஏறி அந்த டிரைவரை தள்ளி விட்டு அவர் வேகமாக ஓட்டிட்டு போகிறவர் டைரக்டர் இல்லை ஒரு நின்றுக்கிட்டு இருக்கிற பேருந்தை ஸ்டார்ட் பண்ணி இயக்கி பயணிகளை கூப்பிட்டு கூப்பிட்டு ஏற்றி ஊருக்கு கொண்டு போகிறவன் தான் டைரக்டர் புதுமுகங்களை வைத்து தன் முழு திறமையும் ஒரு டைரக்டர் காட்டுறாம்பார் அவன் தான் உண்மையான டைரக்டரு மிகப்பெரிய புகழ்பெற்ற ஒரு நடிகரை வச்சு வெற்றி படம் உருவாக்குறவருக்கு பேர் டைரக்டரே கிடையாது அவர் யாருன்னா இந்த வேகமாக போயிட்டு இருக்கிற பஸ்ஸில் ஓடி ஏறி டிரைவரை தள்ளி விட்டு இவர் வேகமாக ஓடுறது ஒரு ஹிந்தி படத்தில் நம்ம இந்தியன் ஹாக்கிக்கும் ஆஸ்திரேலியா ஹாக்கி பெண்கள் டீமுக்கும் மேட்ச் நடக்குது அதில் ரெண்டு பேர் பிரீத்தி கோமல்னு ரெண்டு பிளேயர் அப்போ ரெண்டு பேரும் கொண்டு போய் அந்த கோல் போஸ்ட் ஆஸ்திரேலியா கோல் போஸ்ட்டுக்கிட்ட பிரீத்தி கொண்டு போகிறா கோமல் வந்து பாஸ் அப்படிங்கிறா பாஸ் கொடுக்காம அவளா செல்ஃப் கேம் ஆடி கோலே போட முடியல திரும்ப அதே மாதிரி ஒரு சுச்சுவேஷன் கோமல் அப்படியே கொண்டுட்டு வர்றா பிரீத்தி கத்துறா பாஸ் அப்படின்னா ஆஸ்திரேலியா கோச் இங்க இருந்து கத்துறான் அவ பாஸ் போட மாட்டா goalkeeper cum forward catch the ball அப்படின்னு சொன்னோன்னே கோல் கீப்பர் முன்னால வந்துடுறான் அப்ப கோமல் பாச பிரீத்திக்கு போடுறா கோல் கீப்பர் முன்னால அடிச்சிட்டா கோலு பிரீத்தி இந்தியா ஜெயிச்சிச்சு அதாவது பார்க்கறதுக்கு அப்ராணி மாதிரி இருப்பான் இந்தியன் ஆனால் முடிவில் வெற்றி அவன் கையில தான் இருக்கும்ட்டு ஒரு ஹாக்கி மேட்சை வச்சு சினிமா எடுத்தாங்க பாருங்க இப்படிப்பட்ட நுட்பத்தையும் தந்தது இந்திய சினிமா தான் மிருனால் சென் ஒரு டைரக்டர் அவர் மலை ஜாதி மக்களை வச்சு படம் எடுத்தாரு அந்த படத்துக்கு வந்து விருது கொடுத்தாங்க என்ன காரணம் தெரியுமா ஒரே ஒரு தொழில்நுட்பம் தான் அதில் அந்த மலை ஜாதி மக்கள் வில்லு எரியும் போது இந்த கட்டை விரலை பயன்படுத்தாமல் இந்த நாலு விரலை மட்டும் பயன்படுத்துகிற மாதிரி இழுத்திருந்தார் அப்போ டைரக்டரை கூப்பிட்டு கேட்டாங்க அதை எப்படி வில்லு எய்யும் போது இந்த கட்டை வரல் இல்லாமல் எப்படி வில்லு எய்கிறாங்க அந்த மலை ஜாதிக்காரங்க அந்த மலை ஜாதிக்காரர்கள் ஜாதியால் பாதிக்கப்பட்டவர்கள் ஏகலவையினுடைய அவர்களுடைய வாரிசுகள் இவங்க ஏகலைவன் ஜாதியால் பாதிக்கப்பட்டு வில்வித்தையை கற்றுக்கொண்டதால் அவனுடைய கட்டை விரல் வெட்டப்பட்டது அந்த வாரிசுகள் கட்டை விரலையே பயன்படுத்தாம வில்ல மட்டும் நாலு விரல்ல பயன்படுத்தி அவங்க எய்யிற மாதிரி படம் எடுத்ததுக்கு காரணம் அவர்கள் பாரம்பரியமாக பாதிக்கப்பட்டவர்கள்னு எவ்வளவு நுட்பமாக ஒரு டைரக்டர் படம் எடுத்திருக்கான் பாருங்க இதுதான் சினிமாவினுடைய மிகப்பெரிய சாதனை ஆனால் அந்த சாதனையில் இன்னைக்கு வந்துகிட்டு இருக்கிறதுல ஐயோ இந்த பொம்பளையில இவ்வளவு கேவலப்படுத்தின மாதிரி நம்ம தமிழ் சினிமா வேற எதுவுமே இருக்க முடியாதியா அடே அப்பா உட்காந்து ஆடுறது இங்கிட்டு ஓடுறது ஓடி ஆடுறது என்னைய லவ் பண்றியா இல்லையா நான் எவ்வளவு நேரம் உனக்காக காத்துக்கிட்டு லவ் பண்றா உலகத்துல எந்த பொம்பளையும் இப்படி கேட்டதாக வரலாறே இல்லை மற்ற உலகத்தில் இருக்க வேற நாட்டு பொம்பளை கூட என்னை லவ் பண்ணுறான்ட்டு வாலண்டியராக வரலாம் எந்த தமிழ் பெண்ணும் ஒரு ஆணை பார்த்து என்னை காதல் பண்றான்ட்டு வாலண்டியரா வந்தா அதனுடைய கதையே வேற ஆனால் சினிமாவில் என்னை லவ் பண்றான்னு ஒரு பெண் சொல்ற மாதிரி எடுக்கக்கூடிய காட்சிகள் இன்னைக்கு சினிமா நமக்கு தந்த சோதனை இல்லையா அப்படின்னு யாரு இவங்கெல்லாம் வேதனையோட பேசினாங்க இருக்கட்டும் ஒரே ஒரு விஷயம் ஒரு விஷயத்தை எளிமையாக யார் சொல்கிறானோ அவன் தான் வெற்றி அடைவான் உணர்வுகளை இன்னைக்கு வெளிப்படுத்துறது எவ்வளவு முக்கியமான விஷயம் தெரியுமா வீட்டில் கணவன் மனைவிக்குள்ள சண்டை வந்து வார்த்தைகளை பரிமாறிட்டோம்னா சண்டை சீக்கிரம் முடிஞ்சிடும் இந்த வார்த்தைகளே இல்லாத சண்டை தான் ரொம்ப ஆபத்தான சண்டை சண்டை வந்தோன்னே இந்திரி உன்னைய கொல்ல போறண்டே சோத்தை எடுத்து வைடி அறிவு இருக்கா நான் சாக போறேன் ஏதாவது பேசுறி என் ஒப்ப வீட்டுக்காவது போடி நான் எங்க அப்ப வீட்டுக்கு போறேன் பைத்தியம் பிடிச்சிடாத அவனுக்கு ஒரு நாள் முழுதும் இப்படியே பை பைத்திய லெவலுக்கு போயிட்டான் பிரசர் நானூற்றி நாற்பதுக்கெல்லாம் போயிருச்சு நைட்டு ஒன்பதரை கூப்பிட்டு ஏண்டி இந்திரி மல்லிகைப்பூ அல்வா ஏன் இப்படி அமைதியா இருக்க முந்தா நாள் ஏன் என்னை திட்டினீங்க முந்தா நாள் அப்படி என்ன தாண்டி உன்னை திட்டினேன் நான் கடையில் துணி எடுக்கிறப்ப மேட்சிங் பிளவுஸ் எடுக்கிறப்ப கோவப்பட்டு நேரம் ஆகுது வாடின்னு ஏன் திட்டினேன் எனக்கு ஞாபகமே இல்லடி அதுக்கு தான் கோச்சுக்கிட்டேன் ஆண்டவனே இதை முதலே சொல்லியிருந்தா நான் மன்னிப்பே பண்ணலடி ஏண்டி இப்படி அமைதியா இருந்து உசுர வாங்கினேன் அப்படின்ட்டு இந்த சைலண்ட் வந்து ஒரு மிகப்பெரிய killer silent is the best கில்லர்னா silent is the best answer அதுக்கு வந்து ட்ரீட்மெண்ட்டே கிடையாது அதுக்காக வீட்டில் போய் இப்படி ஆரம்பிச்சிடாதீங்க ஏற்கனவே ஆம்பளை சட்டையை கிழிச்சு ரோட்டில் அலைஞ்சிக்கிட்டு இருக்குது நிறையா நீங்கள் நான் இன்னைக்கு நைட்டு ஆரம்பிச்சிடன்ட்டு இப்படியே உட்காந்திங்கன்னா அவ்வளவுதான் நல்லா தான் கூட்டிகிட்டு போனேன் இது என் பொம்பளையால் இந்த லியோனி பே பேசி கெடுத்து நாசம் பண்ணிட்டான்றாங்க நான் எதுக்காக சொல்கிறேன்னா சினிமா வந்து உணர்வுகளை வெளிப்படுத்தினதால தான் அதை பார்த்து நம்ம சந்தோஷப்பட்டோம் நம்ம கலைஞர் டிவியில் வந்த நாளைய இயக்குனர் அப்படிங்கிற ஒரு நிகழ்ச்சியில் வந்த ஒரு சம்பவம் மனோரமாவும் ஸ்ரீகாந்த் நடித்த ஒரு காட்சி மனோரம்மா அம்மா ஸ்ரீகாந்த் அமெரிக்காவில் வேலை பார்க்குற மகன் வந்து வந்து அம்மா உனக்கு எல்லாம் நான் செஞ்சு வச்சுட்டு போயிருக்கேம்மா டாக்டர் எப்போ வேணாலும் ஃபோன் பண்ணுவாருமா வீடுமா டிவி இருக்குமா நீ எப்போ வேணாலும் யாரை வேணாலும் கூப்பிடா டாக்டர் இருக்காருமா இன்ஜினியர் இருக்காருமா வேலைக்காரங்க இருக்காங்க நோய் இருக்கு எல்லாம் இருக்கு எல்லா வசதியும் இருக்குமா நான் கிளம்புறோமா ஃப்ளைட்டுக்கு மனே எப்படா வருவே வருவேம்மா ஃபோன் பண்ணுமா பத்து நாளில் வந்துடுவேன் ஃபோன் பண்ணால் பத்து நாள் கழிச்சு தான் வருவியா எல்லா வசதியும் செஞ்சு கொடுத்துட்டு மகன் போயிடுறான் ஃபினிஷிங் டச்சு காமிக்கிறான் அந்த டைரக்டரு அந்த மகன் போயிட்டு சுகம் இல்லடான்னு அம்மா ஃபோன் பண்ணி இப்படியே கிடக்குது கட்டில் ஒரு நாய் பக்கத்தில் வெளியில் படுத்து கிடக்குது அதுக்கு வச்ச தீனி பூரா அப்படியே இருக்குது நாய் சாப்பிடாமல் அப்படியே உட்காந்துருக்கு இவ்வளோதான் காட்சி ஒரு நாய் கூட ஒரு பாசத்தோடு கொடுக்கப்பட்டால் தான் உணவை சாப்பிடும்ங்கிறத காமிச்சு எவ்வளவு வசதிகள் இருந்தாலும் தன் மகன் கூட இருந்து அந்த சாப்பிட்ற சந்தோஷத்தை இழந்த அந்த தாயை பத்து நிமிஷத்தில் படம் பிடிச்சி காட்டினான் பாருங்க இதுதான் தமிழ் சினிமா இந்திய சினிமா நமக்கு கொடுத்த மாபெரும் சாதனை மனிதர்கள்ட்ட இருக்க தவறுகளைப் போல எத்தனையோ தவறுகள் காட்சிகள் சினிமாக்களில் வரலாம் போகலாம் சுண்ணாம்பு சத்து நமக்கு வேணுங்கிறதுக்காக சுண்ணாம்பு காலவாயில் ஐம்பது கிராம் சுண்ணாம்பை வாங்கி நம்ம திங்க முடியாது கால்சியம் சத்துள்ள காய்கறியை தான் சாப்பிட முடியும் இரும்பு சத்து வேணுங்கிறதுக்காக தகர பொரியல் போட்டு தகர ரோஸ்ட் போட்டு தகர குழம்பு தகர ரோஸ்ட் தகர பொரியல் தகர அவியல் வைக்க முடியாது இரும்பு சத்து உள்ள பேச்சாம்பழத்தை தான் சாப்பிட முடியும் ஜிங்க் சத்து வேணுமா அதற்குரிய பொருளை தான் சாப்பிட்றோம் அது மாதிரி நமக்கு தேவையான சத்தை சமைச்சு கொடுக்கக்கூடிய அந்த சமையல் வேலையைத்தான் சினிமா செய்து கொண்டிருக்கிறது அந்த சமையலில் சில சமையல்கள் தவறாக போய்விடலாம் ஃபுட் பாய்சன் ஆயிடலாம் ஆனால் அதற்குரிய மருந்தும் நமக்கு வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது பகுத்தறிவுள்ள மனிதர்களுக்கு நூற்றாண்டு கண்ட சினிமா சோதனை அல்ல சாதனை தான் சாதனை தான் என்று சொல்லி சாதனை படைக்கின்ற சினிமாவை வரவேற்போம் வரவேற்போம் என்று தமிழ் திரைப்படத்தில் புதுமை இயக்குநர்கள் நிறைய பேர் வந்து நல்ல செய்திகளை இந்த மக்களுக்கு சொல்லட்டும் சொல்லட்டும் என்று சொல்லி கலைஞர் தொலைக்காட்சியின் கோடான கோடி ரசிக பெருமக்களுக்கு என் மனம் கனிந்த தீபாவளி நல்வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திண்டுக்கல் லியோனி வணக்கம் நன்றி